الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد பெருமதிப்பிற்குரிய என்னுடைய உஸ்தாது பெருந்தகை லால்பேட்டை அதிரத் அவர்களே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜமாத்துல் உலமா பத்திரிகை ஆசிரியர் சாதிலே அதிரத் அவர்களே மற்றும் இங்கே முன்னணியிலே அமைந்திருக்கும் உலமாக்களே பெரியவர்களே வருகை தந்திருக்கும் சகோதரர்களே நண்பர்களே தராவி தொழுகை என்பது நாம் நமக்கு சொல்லித் தெரிய வேண்டிய ஒரு காரியம் அல்ல அது எத்தனை ரக்காத் என்பதும் சொல்லித் தெரிய வேண்டிய காரியம் இல்லை ஒரு ஆண் பெண் வேடம் போட்டுக் கொண்டால் ஒரு ஆண் பெண் வேடம் போட்டுக் கொண்டால் பார்ப்பதற்கு பெண்ணை போன்றே தெரியும் அப்பொழுது யாராவது சொல்லிக் கொடுப்பார்கள் இது பொம்பளை இல்ல ஆம்பளை என்று இது ஏன் இந்த அவசியம் வந்துச்சு ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை என்று அடையாளம் காட்டணுமா அது தேவைதானா என்றால் வேடம் மாறி இருக்கிற காரணத்தினாலே அடையாளம் காட்ட வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டு விட்டது அதுபோல தராவி இருபது என்று ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியமா இருக்கிறது அது ஏற்கனவே ஆதாரத்தோடு தெளிவாக தெரிந்த விஷயம் தானே இது இரவு என்பதற்கு ஆதாரம் யாராவது சொல்ல வேண்டுமா இப்பொழுது இருப்பது இது இரவு என்ன ஆதாரம் சொல்லுங்கள் ஆதாரம் இருக்கிறது சூரியன் இல்லை இது போன்று எத்தனையோ வகையில ஆதாரம் சொல்லலாம் என்று சொன்னாலும் கூட இது இரவு என்பதற்கு யாராவது ஒருவன் அடையாளம் கேட்டால் அந்த மனிதனை பற்றி நாம் சந்தேகிக்க வேண்டியது வரும் இதே போன்று இங்கு இருபது ரக்காத் என்பது உலகமறிந்த உண்மை அதாவது நம்முடைய இஸ்லாம இஸ்லாமில் இல்லாதவர்கள் கூட அதை சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு சகோதரர்களே அரபி சாக்கரிலே ஒரு அகராதி அரபி அகராதி உபயோகிக்கப்படுகிறது அல் முன்ஜித் என்ற பெயரில ஒரு பெரிய அகராதி அதை எழுதியவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் முஸ்லிம் அல்ல அவர் எல்லா அரபி பதங்களுக்கும் பொருள் எழுதியிருக்கிறார் அவர் தராவிற்கு பொருள் எழுதியிருக்கிறார் கிறிஸ்தவர் கவனத்தில் வையுங்கள் முஸ்லிம் அல்ல கிறிஸ்தவர் அவர் தன்னுடைய அகராதியிலே தராவிற்கு பொருள் எழுதியிருக்கிறார் ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் தொடரக்கூடிய தொழுகை அது இருபது ரக்காத்துகள் கொண்டது யார் எழுதியிருப்பது கிறிஸ்துவ எழுதியிருக்கிறார் ஆனால் இன்று நம்மவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை வந்து விட்டது என்று வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது சரி போகட்டும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் என்ன சொன்னாரோ ரசூல் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் சகோதரர்களே சகோதரர்களே அல்லாஹின் மீது சத்தியமாக ஒரு சத்தியம் அல்ல ஒரு நூறு சத்தியம் செய்யலாம் நமக்கு இந்த உலகத்தோடு எந்த ஆதாயம் தேவையில்லை சொல்லுகிறார்கள் உலக ஆதாயத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் சவால் விடுகிறேன் தயாரத்தோடு இருக்கிறது நீங்கள் இருப்பீர்கள் நாங்கள் இருப்போம் அன்று பார்ப்போம் யார் உலகத்தை ஏமாற்றுவது என்று சோதர்களே செயலில் எப்படியும் இருக்கலாம் ஆனால் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் அவருடைய ரசூல் ஒருவன் அண்ணன் நபிய சல்லல்லா அலி சலம் ஹரஜ பிஜௌபில்லை புகாரியிலே ரமலானுடைய பாடத்திலே ரமலானுடைய பாடத்திலே இரண்டாவது ரிவாயத்தாக மூன்று ரிவாயத்துக்களில் இரண்டாவது ரிவாயத்தாக இடம்பெற்றுள்ள இந்த ரிவாயத் அதற்கு ஆயிஷா அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் என்று அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹரஜபி ஜோபில்லை ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரமலானிலே இரவனுடைய மத்திய பகுதியிலே பி ஜவுஃபில் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் ஏதோ பெருமையான் கேட்கிறவா நீங்கள் நேற்றும் நேற்றும் கேட்கவில்லை இன்னும் கேட்கவில்லை ஆனாலும் கூட இதை கொஞ்சம் கவனித்து வையுங்கள் தி ஜவுஃபில் லைல் ஜவுஃப் என்று சொன்னால் வயிறு வயிறு என்று பொருள் நமக்கு ஜவுஃப் என்று சொன்னால் வயிறு பயிர் இங்கே இருக்கிறது நடுவே இருக்கிறது தி ஜவுஃபில் லைல் இரவனுடைய நடுபாகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் வந்து தொழுதார்கள் வந்து தொழுதார்கள் அவர்களை பின்பற்றி ஒரு கூட்டத்தினர் தொழுதார்கள் இரவனுடைய நடுவாகத்திலே வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் தொழுகிறார்கள் அவர்களை பின்பற்றி ஒரு கூட்டம் தொழுகிறார்கள் எப்பொழுது விழுந்ததோ சகபாக்கள் இடையில பேசிக் கொண்டார்கள் அதாவது தொழுதவர்கள் தொழுகாதவர்களிடத்தெல்லாம் சொன்னார்கள் இது எதிர்பாராமல் நடந்தது முன்கூட்டியே சொல்லி வைத்ததல்ல முன்கூட்டியே ரசூதுல்லா இரவிலே வருவார்கள் தொழுக வேண்டும் என்று சொல்லி வைத்து ஏற்பாடு செய்து தொழுந்ததல்ல யாரோ இருந்தவர்கள் மட்டும் சேர்ந்து தொழுதார்கள் பகலிலே இது தெரிந்தவுடனே இன்னும் சகாபாக்கள் அதிகமாகிவிட்டார்கள் அடுத்து இரவிலே ரசூலுல்லா வந்து தொழுகும் போது இன்னும் அதிகமாக சகாபாக்கள் ரசூலுல்லாவை பின்பற்றி தொழுதார்கள் இதே போல மூன்றாவது இரவிலும் தொழுதார்கள் நான்காவது இரவில் சகாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாகிவிட்டது ஹத்தா அஜசல் மஸ்ஜிது அனாஹ்லிஹி ஹத்தா அஜசல் மஸ்ஜிது அனாஹ்லிஹி மஸ்ஜிது மஸ்ஜித் நிரம்பி வழிந்தது மஸ்ஜிது மஸ்ஜிதை மிகைத்து கூட்டம் ஏற்பட்டு விட்டது கூட்டமாகிவிட்டது மஸ்ஜித் பிடிக்கவில்லை அந்த அளவு கூட்டம் வந்துவிட்டது ஆனால் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைஹி வெளியே வரவில்லை தொழுகு தொழுகவை வெளியே வந்து தொழுகவில்லை சாபாக்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து சுமூக தொழுகத்தான் ரசூலுல்லா வந்தார்கள் சுமூக தொழுத பிறகு பலம்மா சல்லம சலாம் கொடுத்த பிறகு திரும்பி உட்கார்ந்தார்கள் திரும்பி உட்கார்ந்து சொல்லும் போது சொன்னார்கள் நான் பயப்பட்டேன் உங்களின் மீது இந்த தொழுகை இந்த இரவிலே தொழுதோமே அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்தேன் எனவே நான் வெளியே வரவில்லை சகோதரிகளை நன்றாக கேட்டுக்கொண்டீர்களே ரமதானிலே கடைசி பத்திலே அந்த பத்தும் வேறு ஹதீசுடைய கிதாபுகள் என்று தெரிகிறது இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இரவுகளிலே மூன்று இரவு அதுவும் தொடர்ந்த மூன்று இரவு அல்ல முதல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து ஒரு நாள் விட்டு பிறகு இருபத்தி ஏழு ஒரு நாள் விட்டு மூன்று நாள் ரசூலுல்லா தொழுதார்கள் இன்னும் ஹதீசு கிதாபுகளை நன்றாக ஆராய்வு செய்தால் விளங்குகிறது அடுத்த வருஷத்திலும் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் இதே போல மூன்று நாள் தொழுதார்கள் விட்டு விட்டு தொழுதார்கள் இரவனுடைய மத்தியிலே தொழுதார்கள் முன்னேற்பாடு இல்லாமல் தொழுதார்கள் இறைவனுடைய மத்தியிலே இதுதான் ரசூல்லா தொழுதது நீங்களும் தொழுவதானால் ரசூலுல்லாவை பின்பற்றி தொழுவதானால் ரமவானிலே இறைவனுடைய மத்தியிலே மத்தியிலே யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் தொழுகலாம் இதுதான் சுண்ணத்தை தவிர இதற்கு மாறாக இப்பொழுது நான் சொன்னதற்கு மாறாக ஏழாவது ஹதீசு கிதாபிலே நிரூபித்து காண்பித்து விட்டான் என்ன வேண்டுமானாலும் பின்னாலே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே இங்கே சுங்கம்பள்ளி வாசலிலே சொல்லி இருக்கிறேன் இதற்கு மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தொழுகை இருக்கிறது அதாவது ரமலானுடைய மாதத்தில் இது வல்லாமல் வேறொன்றை நிரூபித்து காண்பித்து விட்டால் அவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இன்றும் சொல்லுகிறேன் நாளையும் சொல்லுவேன் என்னுடைய உயிர் உடம்பிலே இருக்கும் வரை சொல்லுவேன் ஆனால் நீங்கள் எட்டு லட்சம் வாங்கப் போவதில்லை ஏனென்றால் நிரூபிக்கப் போவதில்லை சகோதரர்களே ரசூலுல்லா தொழுதார்கள் ரெண்டு ரமலானிலே மூணு மூணு இரவுலே தொழுதார்கள் இவ்வளவுதானே அப்படி இருக்கு நீங்கள் அதை மட்டும் தொழுது விட்டு போங்க எங்க இஷாவுக்கு பிறகு ஜமாத்தாக எட்டு ரக்காத்து தொழுகணும் என்பது எங்கிருந்து கிடைத்தது இஷாவிற்கு பிறகு ஜமாத்தாக எட்டு ரக்காத் தொழுக வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடக்கவே இல்லை வகானல் அம்ரு அலா ذلك في خلافة அபீ பக்கரின் அதற்கு அபுபக்கருடைய கிலாபத்துடைய காலத்திலும் இப்படித்தான் இருந்தது சதுரம் மின் கிலாபத்தை உமர் அதற்கு உமரது இல்லாம தன்னுடைய ஆட்சி காலத்துடைய ஆரம்பத்திலும் இப்படித்தான் இருந்தது எந்த விதமான கூட்டு தொழுகையும் இல்லை இஷாவுக்கு பிறகு தொழுகையும் இல்லை இஷாவிற்கு பிறகு ஜமாத்தும் இல்லை மக்கள் தனித்தனியாகவும் தொழுதார்கள் சேர்ந்தும் தொழுதார்கள் இரவனுடைய நடுப்பகுதியை தொழுதார்கள் ஏன் ரசூல்லா அப்படித்தான் தொழுதார்கள் நீங்களும் அப்படி தொழுங்களேன் இன்னும் நான் சொல்லுவதானால் தராவி என்ற வார்த்தை குரானிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை எதிலும் இல்லை பின்னாலே வந்தவர்கள் தான் உற்பத்தி செய்தார்கள் பின்னால் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்று சொன்னால் ஹதீஸில் உள்ளதைத்தான் சொல்லுவேன் என்று சொன்னால் ஹதீஸில் தராவி என்ற வார்த்தையே இல்லை ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா முதல்ல தராதி எட்டரை காத்து எட்டரை காத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நாம இப்படி திருப்பி பிடிச்ச உடனே தராதி என்ற வார்த்தையை விட்டு விட்டு இரவு தொழுகை எட்டு ரக்காத் தராவீக வார்த்தை விட்டாச்சு ஆனா விடவும் முடியல பூராவும் சொல்லவும் முடியல பூராவும் இது எது போல என்ன சொன்னா இந்த பாம்பு இருக்குது அது எலி என்று நினைச்சு கொண்டு மூஞ்சி எலிய பிடிச்சிட்டா மூஞ்சூரு மூஞ்சி எலின்னு சொன்னாங்க இந்த பாம்பு மூஞ்சி எலிய பிடிச்சிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா அது எளிய திங்கும் பாம்பு எளிய பிடிச்சிடும் ஆனா மூஞ்சி எலியை பிடிக்க முடியாது சில சில பிராணிக்கு சில சில குணம் இப்போ சரி அது பிடிக்காது பாம்பு மூஞ்சி எலியை பிடிக்காது ஆனா தவறி சில சமயத்துல எலி என்று நினைச்சு கொண்டு மூஞ்சி எலியை பிடிச்சிட்டா வாயில உள்ள நுழையும் போதே அதுக்கு தெரிஞ்சிடும் இது மூஞ்சி எலி இப்ப இந்த மூஞ்சூரு உள்ள போனா பாம்பு செத்துரும் வெளியே விட்டா கண்ணு குருடாயிரும் இப்ப தராவின்னு சொல்லியாச்சு சொல்லாம விட்டா மானம் போயிடும் சொன்னா கொள்கைன்னு சொல்லப்படக்கூடிய தவறான பிரச்சாரத்திற்கு இடையூறு இப்ப முழுங்கவும் முடியல போக முடியல இந்த மூன்றூறு பிடித்த பாம்புகளே நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் தராவிகள் வார்த்தை ஹதீசிலே இல்லை குரானிலே இல்லை பின்னாலே வந்தவர்கள் தான் சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா தராரி என்ற வார்த்தை தக்கலீத் என்ற வார்த்தை இதே போல பரத கிசாயா என்ற வார்த்தை இதே போல முஸ்தகத் என்ற அப்படி பல வார்த்தைகள் இருக்கிறது பின்னால் உள்ளவர்கள் தான் சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் வித்தியாசங்களை தெளிவாக விளங்குவதற்காக வேறு வேறு பெயர்கள் வைத்தார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் தக்கலீத் என்ற பெயர் ஏன் வைத்தார்கள் இத்திவா என்று வைத்திருக்கிறாரே நம்முடைய மதிப்பிற்குரிய காரி சாஹிப் அவர்கள் சொன்னது போல இத்திவா இதுவெல்லாம் ஒரே வகையை சார்ந்ததுதான் ஏன் இப்படி வேறு வார்த்தைகள் வைத்தார்கள் என்று சொன்னால் நமக்கு அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு தெளிவாக விளங்க வேண்டும் என்று தராவி என்ற வார்த்தை ஏன் வைத்தார்கள் மக்களுக்கு இது இஷாவிற்கு பிறகு ஜமாத்தாக தொழுவதற்கு அதற்கு உமர் ரவி அல்லாஹு அவர்கள் ரசூல்லாஹனுடைய மன்சாய் அவர்களுடைய கருத்தை அனுசரித்து ஏற்படுத்தியது என்று விளங்கிக் கொள்வதற்காகத்தான் சரி இது ஒரு புறம் இருக்க ரசூலுல்லா தொழுதார்களே அப்படி தொழுங்கள் ரமதானிலே என்று நாம் சொல்லுகிறோமே அது கூட ரசூலுல்லா ரமதானிலே மட்டும்தானா அந்த எட்டு ரக்காத்து தொழுதார்கள் ரசூலுல்லா ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் தராவி என்பது இரவு தகஜத் என்பது இரவு தொழுகை இந்த இரவு தொழுகையை பற்றி அல்லாஹ் சுரை முசம்மிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உத்தரவிட்டான் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு أو انقص منه قليلا أو زد عليه فرتل عليه فرتل فرتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا இது நீண்ட ஆயத்தில் இந்த ஆயத்திலே அல்லாஹ் அவர்களை பணித்திருக்கிறான் குமில்லை நீங்கள் இரவிலே நின்று சொல்லுங்கள் குமில்லை இங்கே கும் என்ற வார்த்தை இருக்கிறது யா யுகல் முத்தசிர் கும் ஃபான்சிர் அங்கேயும் கும் என்ற வார்த்தை இருக்கிறது இங்கேயும் கும் என்ற வார்த்தை இருக்கிறது அது பகலுக்குரியது இது இரவுக்கு இரவுக்குரியது அங்கே கும் என்று சொன்னால் புறப்படுங்கள் என்று அர்த்தம் யாயிகள் முத்தத்தில் போரை போட்டி இருப்பவரே புறப்படுங்கள் உங்களுடைய ரப்பை பற்றி மக்களுக்கு எச்சரியுங்கள் கும் சார்ந்து அங்கேயும் கும் இருக்கிறது புறப்படுங்கள் என்ற அர்த்தம் ஆயத்தமாகுங்கள் என்ற அர்த்தம் தயாராகுங்கள் என்ற அர்த்தம் இங்கே யாயுகள் முஸ்லம்மில் பொமில்லை இல்லா தலீலா போர்வை இருப்பவரே குமிழ்நிலையில இரவிலே எழுந்து நில்லுங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள் என்று விரிவாக அல்லா சொல்லுகிறான் அங்கேயும் கும் இங்கேயும் கும் அழுத்தம் வேறு வேறு அரபி வார்த்தை தான் அதற்கு அர்த்தங்கள் வேறு இருக்கிறது தமிழிலே எத்தனையோ வார்த்தை இருக்கிறது படி என்று சொன்னோம் அளக்கிற படியும் இருக்கிறது ஏறுகிற படியும் இருக்கிறது படிப்படியாக என்று சொல்லுகிறோம் வித்தியாசம் இருக்கிறது எல்லாம் ஒன்றா எல்லாம் ஒன்றா இந்த வார்த்தைகளுடைய வித்தியாசத்தை விளங்குவதற்கு அரபியானம் தேவைப்படுகிறது இது கூட தேவையில்லை என்று சொன்னால் அரபியானம் இல்லாமலே அரபி விளங்குவது தமிழ் ஞானம் இல்லாமலே தமிழ் விளங்குவது நான் சாதாரணமாக எப்பொழுதும் சொல்லுவதும் வெறும் கேட்டு விடுப்பீர்கள் தமிழை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்குத்தான் தமிழ் விளங்கும் இல்லை என்று சொன்னால் தமிழில் அவன் இருக்கிறது அவன் கடுக்காக கொடுத்துட்டான் யாராவது வேறொரு நாட்டு தமிழ் பாஷை இல்லாதவங்க வந்து கடுக்கா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் கடையில போய் கடுக்கா விலை கேட்பார் தமிழ்ல கடுக்கா கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் அவன் கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் இதே போல பல வார்த்தைகள் இருக்கிறது என்ன சொல்லுவேன் கம்பி நீட்டிருக்கார் அவர் கம்பி நீட்டிருக்காருங்க கடையில போய் கம்பி வாங்கி நீட்டுறதா இதுக்கு என்ன அர்த்தம் சரி நான் ஒண்ணு கேட்கிறேன் தமிழ்காரங்களுக்கு அர்த்தம் தெரியும் கம்பி நீட்டுறதுன்னா என்னன்னு ஆனா அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னா எங்க ஓடி போறதுக்கு கம்பி நீட்டிட்டாரு சொல்றாங்களே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது எனக்கே இன்னும் தெரியல நான் சொல்றேனே தவிர கம்பி நீட்டுறதுன்னு சொன்னா கம்பி அடிச்சு நீட்டுறது இவர் ஓடி போறதுக்கும் கம்பி நீட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் இது வரைக்கும் விளங்கல யாருக்காவது விளங்கலாம் பின்னாலே சொல்லுங்க சார் ஆக தமிழ் வார்த்தைகளை புரியறதுக்கு மிகப்பெரிய ஞானம் தேவைப்படுது அதே போல அரபி இருக்கிறது ரொம்ப ஆழமான பாஷை அதை புரிவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது ஆக சூழ்ந்தாய் செல்லாரிசனம் தகச்சித்து தொழுதார்கள் அது அவர்களின் மீது கடமையாக இருந்தது தகச்சது ரசூலுல்லாவின் மீது கடமை ஏனென்றால் பொம்மில் அதனுடைய உத்தரவு ஆகியனால கடமை ரசூலுல்லா தொழுதார்கள் ரமலானிலும் தொழுதார்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுதார்கள் இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரமதானிலே ரசூலுந்தா தொழுவது தராவீஹா தகஜுதா ரமதானிலே ரசூலுல்லா தொழுவது தராவி என்று சொன்னால் தஹஜுத் எங்கே சரி ரசூலுல்லா ரமதானிலே தொழுவது தஹஜுத் என்று சொன்னால் தராவி எங்கே கொஞ்சம் நம்ம சகோதரர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அதிலும் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் ரசூலுல்லா ரமலானிலே தொழுதார்களே ஜவுஃபுல்லை இரவுடைய மத்தியிலே அது தகச்சுதா தராவிகா நீங்கள் அந்த விவாகத்தை தான் ஆதாரமாக சொல்லுகிறீர்கள் இது தராவி என்று அப்படியானால் தகச்சுது எங்கே சரி இல்லை இது தகச்சுது என்றால் தராவி எங்கே பாருங்க இதை தகச்சு தராவி என்று எடுத்துக்கொண்டால் தகச்சுது ரசூலுல்லா மீது வாஜிபாயிற்று கட்டாயமாயிட்டு அப்ப ரமலான் ரசூல்ல தலா தாக்கி தொழுகிறையா தன்னுடைய வாஜிபை நிறைவேற்றவில்லையா நிறைவேற்றவில்லை என்ன அர்த்தமாகும் சரி ரசூல்லா ரமலானிலே தொழுது தரஜித் என்று சொன்னால் சனன் துகாலுக்கும் தயாமகு ரமலானிலே நின்று தொழுவதை நான் சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் என்று சொன்னார்களே அந்த சுண்ணத் எங்கே போனது சகோதரர் நீங்கள் நன்றாக கவனிக்கிறேன் தகஜித் என்று சொன்னால் தராவீகை காணோம் தராவீக் என்று சொன்னால் தகஜிதை காணோம் பஜர் தொழுகிறதுக்கு இருட்டுல மஸ்ஜிதுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்ப பார்த்தா கொஞ்சம் ஒரு மாலை கிடந்துச்சு ஒரு மாலை ஒரு கல்யாண வீடு போல இருக்கு அது முன்னால மாலை கிடந்துச்சு நான் அதை பார்த்துட்டு சரி மாலை கிடக்குதேன்னு நினைச்சு நல்லா பார்த்தா அது மாலை இல்ல வாழை இலை அப்படியே சுருண்டு கிடக்குது காஞ்சு போன இலை இப்ப முதல்ல நான் பார்க்கும்போது மாலையை பார்க்கும்போது வாழை இலை இல்ல வாழை இலையை பார்க்கும்போது மாலை இல்லை மாலையை பார்த்தா வாழை இலை இல்லை வாழை இலையை பார்த்தா மாலை இல்லை இதே போல இப்படியும் ஒண்ணு நடக்கலாம் ஒருத்தர் கயிறை பார்த்தார் இல்லை பாம்புன்னு நினைச்சுக்கிட்டார் பாம்புன்னு நினைச்சு ஒதுங்கி நின்றுக்கிட்டார் பாம்பு பார்க்கிறார் பாம்பு ஒதுங்கிட்டார் நல்லா பார்த்தா கயிறு இப்ப பாம்பு இருக்குமாங்க பாம்பை பார்த்தா கயிறு இல்ல கயிறை பார்த்தா பாம்பு இல்ல தகஜத பார்த்தா தராவி இல்ல தராவி பார்த்தா தகஜு சரி தராவே என்று வைத்துக் கொண்டால் தகஜித் என்று வச்சுக் கொண்டால் ரசூலுல்லா ரமதானிலே சொல்வது தகஜித் என்று வைத்துக் கொண்டால் தராவி இருக்காது தராவி என்று வைத்துக் கொண்டால் மீத மாதங்களிலே ரசூலுல்லா தொழுதார்களே அப்பொழுது அது என்ன ஆகும் சரி ரமதானிலே தொடர்ந்த தகஜி தராவிக்கு நீயத் என்ன செய்திருப்பார்கள் தகஜி என்று நீயத்து செய்திருப்பார்களா தராவி என்று நீயத்து செய்திருப்பார்களா தகஜித் என்று நீ தராவி என்று நீயத்து செய்திருந்தால் வாஜிப் நிறைவேறாது தகஜித் என்று நியத்து செய்திருந்தால் தராவிவாக ஆகாது சகோதரர்களே மிக சிக்கலான விஷயம் ரசூலுல்லா தொழுதார்கள் மூன்று இரவில் மட்டும்தான் தொழுதார்கள் இரண்டு ரமலானிலே மூன்று மூன்று இரவு மசிதிலே மத்தியிலே முன்னறிவிப்பில்லாமல் சில சகாபாக்களுடனே ரசூலுல்லா தொழுதார்கள் இதே மாதிரி நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் ரசூலை பின்பற்றுவதானால் நாங்கள் ரசூலைத்தான் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நீங்கள் இரவில நடு இரவிலே தொழுங்கள் தகஜித்து தொழுங்கள் ஆனால் தரஜித் என்பது இருக்கிறதே அதை பற்றி அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும் யார் தொழுகிறார்கள் யார் தொழுகவில்லை அல்லாவுக்கு தான் தெரியும் அதை அந்த நேரத்தை பார்க்காதவர்கள் கூட இருக்கலாம் அவர்கள் இதை பற்றி பெரிய விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் ரசூலுல்லாய் சல்லாலை செல்லம் எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு நாள் எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு நாள் தகஜித்து தொழுது இருக்கிறார்கள் நீங்க ஆறு நாளுக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்க பாக்கி நாள் உங்க பிரச்சனையிலே இல்லை ரசூலுல்லாஹி தங்களுடைய நபுவத்துக்கு பிறகு எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாள் இந்த இரவு தொழுகை எட்டு பிளஸ் மூன்று என்று எழுதுகிறீர்கள் அந்த ஸ்கூல்ல படிச்சு யாபங்க எப்ப பார்த்தாலும் எட்டு பிளஸ் மூணு ஈக்குவல் பதினொன்னு எழுதியிருக்கோம் இதுல எழுதியிருக்கு இந்த புத்தகத்துல எட்டு பிளஸ் மூணு அந்த ஸ்கூல்ல படிச்சது ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு பிளஸ் எட்டு பதிமூணு அந்த ஸ்கூல்ல படிச்சது இன்னும் மறக்கலை இங்கே ஹதீசு படித்தவர்கள் ஹதீசை எப்படி எடுத்து வைப்பார்கள் குரானை படித்தவர்கள் குரானை எப்படி எடுத்து வைப்பார்கள் ஆளுங்கள் உலமாக்கள் குரானை எப்படி எடுத்து வைப்பார்கள் அந்த பாணியை கூட இதிலே பார்க்க முடியவில்லை தமிழ்ல பாணி உருவில பாணி அந்த பாணி கூட இல்லைங்க தண்ணியே இல்லைன்னு வேற என்ன இருக்க போதுங்க சகோதரர்களே ரசூலுல்லாய் சல்லா அலிசன் சொல்கிறார்கள் சரி ரசூருல்லாய் செல்லல்லா அலிசலம் அப்படி இரண்டு ரமலானிலே மூன்று மூன்று நாட்கள் தொழுதார்கள் அவ்வளவுதான் அது தகஜனுடைய தொழுகை தராவிகள் ஒன்று இருக்கிறது ரசூருல்லா இரவு காலத்திலே தொழுதிருக்கிறார்கள் பயகத்திலே தெளிவான ரிவாயத்து இருக்கிறது அப்துல்லா இபின் அப்பா சிறதி எல்லாம் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலிசலம் ரமலானிலே ஐஸ்வரீன ரக்காத்தன் வல் வித்திர் இருபது ரக்காத்தும் வித்திரும் தொழுதார்கள் பயகத்திலே ரிவாயத்து இருக்கிறது அதிலே அபு என்பவரும் இப்ராஹிம் என்பவரும் நாயிபானராக இருக்கிறார்கள் ஆகையினால இந்த ஹதீஸை எடுக்க முடியாது என்று வாதத்திற்கு சொன்னாலும் கூட பின்னாலே அதற்கு துமரது என்ன காலத்தில் இருந்து இன்று வரை சகாபாக்களும் யாரும் மறுக்கவில்லை அதற்கு உஸ்மான் அங்கே இருந்தார்கள் அது எப்படி நீங்கள் இருபது ரக்காத்து தொழுக சொல்கிறீர்கள் மத்தியிலே மறுக்கவில்லை இஷாவிற்கு பிறகு ரசூலுல்லா இஷாவிற்கு பிறகு தொழுகவில்லையே நீங்கள் ஏன் இஷாவிற்கு பிறகு தொழுக சொல்லுகிறீர்கள் ரசூலுல்லா இஷாவிற்கு பிறகு ஜமாத்தாக தொழுகவில்லையே நீங்கள் ஏன் ஜமாத்தாக தொழுக சொல்லுகிறீர்கள் ரசூலுல்லா செல்லல்லா எல்லோரையும் ஒரு இடத்தை ஒன்று கொடுங்கள் என்று சொல்லவே இல்லையே நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் இதுவெல்லாம் அதற்கு உமரது எல்லாத்தாலான் சொல்லும் பொழுது யாருமே கேட்கவில்லை சகாபாக்களும் கேட்கவில்லை அதற்கு ஆயிஷா ரதி எல்லாத்தாலான் தானே மேலே சொன்ன ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள் இரவனுடைய நடுவாகத்திலே சூழலா சொல்வார்கள் என்று அந்த ஹஜரத் ஆயிஷாவினுடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய ஐம்பது ரமதான் வந்தது ஐம்பது ரமதானிலும் அதற்கு உங்களுடைய அபிப்பிராயப்படி சகாபாக்களும் அதற்கு பின்னாலே வந்தவர்களும் இஷாவிற்கு பிறகு ஜமாத்தாக இருபது ரக்காத் அல்லாமா இபுனு தைமியாவினுடைய சொல்லின்படி முத்துலானியினுடைய சொல்லின்படி இன்னும் பல இமாம்களுடைய சொல்லின்படி அவ்வளவு பேரும் சொல்கிறார்கள் இருபது ரக்காத்து தொழுக வைக்கப்பட்டுக் கொண்டு வந்தது அதற்கு தாயிஷா ரசூலுல்லாவை பார்த்தவர்கள் ரசூலுல்லாவுடைய வீட்டிலே இருந்தவர்கள் ரசூலுல்லாவுடைய எல்லா செயல்களை பற்றியும் தெளிவான ஆதாரங்களுடனே சொல்லக்கூடிய அன்னை ஆயிஷா கேட்கவில்லை எந்த சகாபி இடத்திலும் மறுக்கவில்லை எந்த சகாபி இடத்திலும் ரசூலுல்லா செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கவில்லை ஏன் கேட்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செல்லவே இருபது 20 ரக்காத் தனியாக தொழுதிருக்கிறார்கள் எனவே கேட்கவில்லை தனியாக தொழுதார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் இதோ இவ்வளப்பா சொல்லுகிறார்கள் பைஹத்திலே ரிவாயத்திருக்கிறது தாரணியிலே ரிவாயத்திருக்கிறது பபராணியிலே ரிவாயத்திருக்கிறது இவ்வளப்பாசனை ரிவாயத்திருக்கிறது இது லாயிஃப் என்று சொல்லி அப்படியே விட்டுவிட்டால் இபின் அப்பாஸ் யார் தெரியுமா இபின் அப்பாஸ் ஹஜரத் மைமனாவுடைய ஹாரா மகன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியினுடைய ஹாரா மகன் மிக நெருங்கிய சொந்தம் எனவே ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வயது அப்பொழுது பதினொன்று அல்லது பனிரெண்டு அல்லது பதிமூணு அவ்வளவுதான் இருந்தது ரசூல்லாவுடைய வீட்டுக்கு சர்வ சாதாரணமாக போகிற வழக்கம் தன்னுடைய மைமுனாசன் மிக நெருங்கிய சொந்தம் ரவியல்லாத்தாரானா அங்கே போய் படுத்திருப்பார்கள் ஒரு நாள் இரவிலே ரசூலுல்லா இரவு தொழுகை எப்படி தொழுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அதிரத்திபின் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலானு மைமுனாவுடைய வீட்டிலே போய் படுத்துக் கொண்டார்கள் மைமுனாவுடைய வீட்டிலே அதற்கு இபினப்பாஸ் எல்லா அவதாராகவும் போய் படுத்துக் கொண்டார்கள் ரசூருல்லாய் செல்லல்லாரிசலம் வருவதற்கு முன்னாலே ரசூலுல்லா அங்கே படுக்க வருவார்கள் அதற்கு முன்னாலே அதற்கு இபின் அப்பாஸ் போய் படுத்துக் கொண்டார்கள் கொண்டு அங்கே இருந்தது ஒரு தலையினை தான் அந்த தலையினையிலே ரசூலுல்லாவும் அதரத் மைமூனாவும் தலை வைத்து படுப்பார்கள் இப்ப ரெண்டு பேரும் படுக்கிற இடத்துல குறுக்கு போய் படுத்தா நல்லா இல்லை இவ்வளவு பாஸ் ரொம்ப விவரமானவர்கள் புத்திசாலி ஆனால் அந்த புத்தி புத்திசாலித்தனத்தை மீறுகிற புத்திசாலிகள் நம்மிடையிலே இங்கு தோன்றி இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய அதிசயம் இவ்வளவு அப்பாசை கூட ஏனென்று கேட்கிறார்கள் வீட்டிலே போய் படுத்துக் கொண்டார்கள் இங்க பாருங்க அவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய இரவு தொழுகையை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசை ரசூல்லா வர்றதுக்கு முன்ன போய் படுத்துக்கிட்டாங்க ஒரு தலைவன் அவர்கள் இப்படி படுப்பாங்க இவ்வளவு போய் சுருக்கப்படுத்த மரியாதையா இல்ல நல்லா இல்ல அதனால தீ விசாதத்தி தலையில போட்டு ரசூர்லா இப்படி கொடுப்பாங்க மைமுனா இப்படி கொடுப்பாங்க அதுல திபின் பாஸ் புத்திசாலித்தமா என்ன தலை இப்படி வச்சு இப்படி படுத்துக்கிட்டாங்க அவங்க இப்படி இவங்க இப்படி படுத்துக்கிட்டு தீ அர்தில் விசாதத்தி குறுக்கப்படுத்துக்கிட்டாங்க படுத்ததற்கு பிறகு ரசூர்லா செல்லல்லா அலிசலம் வந்தார்கள் அதற்கு மைமுனாவுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனை பாஸ் படுத்திருக்கிறாங்க வீட்டுல ரசூல்லா கேட்டாங்க மனைவிட்ட கேட்டாங்க நாமல் உலகியும் பையன் தூங்கிட்டாரா அப்படின்னு ரசூல்லா கேட்டாங்கன்னு சொல்றது பையன் இது சொல்றது யாருங்க அந்த பையன் தான் இவரு தூங்குறதுக்கா போய் படுத்தாரு தூங்குறதுக்கு அங்க போய் படுக்க வேண்டியது இல்லையே உங்களுக்கு வீட்டுல படுக்கலாம் ரசூலுல்லாய் செல்லல்லா இரவு தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அங்கே போய் படுத்துக் கொண்டார்கள் இரவு இரவனுடைய இரண்டு பகுதிகள் இந்த பிறகு அல்லது இது போன்ற வார்த்தை வருகிறது அதற்கு பிறகு ரசூலுல்லாய் செல்லல்லா செல்லம் எழுந்து உட்கார்ந்தார்கள் தங்களோட இரண்டு கண்களையும் தேய்த்தார்கள் குரானுடைய ஒரு சூரத்திலிருந்து ஒரு பத்தாயிரத்தை ஓதினார்கள் ஓதிய பிறகு தொங்குகிற தோல்பைக்கு அருகே சென்றார்கள் ஒது செய்தார்கள் தக்பீர் கட்டி நின்றார்கள் இந்த பையன் நாமல் உலகின் அவர்கள் சின்ன பையன் என்பதற்கு இந்த உலகின் என்ற வார்த்தையே ஆதாரம் பெரிய ஆளா உள்ள படுக்க விடுவாங்களா கணவன் மனைவி படுக்கிற இடத்துல இந்த வார்த்தையும் ஆதாரம் அங்கே படுத்ததும் ஆதாரம் ரசூலுல்லா எழுந்து தொழுக நின்ற உடனே அதில் தைவிடப்பா அப்பா சிறிது சின்ன பையன் தான் அவர்களும் எழுந்து உட்கார்ந்தார்கள் ரசூல்லா செய்த மாதிரியே நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் ரசூலுல்லா செய்த மாதிரி செய்கிறோம் என்று இதோ அதற்கு இவரப்பாசி பாருங்கள் ரசூலுல்லா செய்த மாதிரியே எழுந்து உட்கார்ந்தார்கள் தன்னை தேய்த்தார்கள் அவர்கள் ஓதிய அதே பத்தாயிரத்தை ஓதினார்கள் ரசூலுல்லா போன மாதிரியே தோல்பைக்கரைகளை சென்றார்கள் அங்கே போய் ஒது செய்தார்கள் ரசூலுல்லாவை பின்பற்றி நின்று பின்னாலே நின்று தட்பீர் கட்டிக் கொண்டார்கள் ஆனால் இங்கே ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்ன மாற்றம் ஒரு இமாமுக்கு பின்னாலே ஒரு முக்ததி நின்றால் ஒரு இமாமுக்கு பின்னாலே அவரை பின்பற்றித் தொழுகிற ஒருவர் நின்றால் வலது பக்கம் அவரை ஒட்டி காலுக்கு பின்னாலே நிற்க வேண்டும் என்பது முறை என்பதை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்ன மாற்றம் ஒரு இமாமுக்கு பின்னாலே ஒரு முக்ததி நின்றால் ஒரு இமாவுக்கு பின்னாலே அவரை பின்பற்றித் தொழுகிற ஒருவர் நின்றால் வலது பக்கம் அவரை ஒட்டி காலுக்கு பின்னாலே நிற்க வேண்டும் என்பது முறை என்பதை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு விடப்பாத் அது அந்த நேரத்திலே அவர்களுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினாலே ரசூல்லாவுக்கு இடது பக்கமாக பின்னாலே போய் நின்று கொண்டார்கள் இப்பொழுது ரசூலுல்லாவுக்கும் தெரிந்துவிட்டது பின்னாலே இருக்கிறார்கள் ஆனால் இடது பக்கம் இருக்கிறார்கள் நிற்க வேண்டியதோ வலது பக்கம் என்ன செய்வது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் பாருங்கள் இதுதான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாமை செய்யும் பின்னாலே கையை கொண்டு போனார்கள் அவர்களுடைய காதை பிடித்து இழுத்து கொண்டு வந்து வலது பக்கம் நிற்க வைத்து விட்டார் இப்படி முன்னாலே இழுத்தால் தொழுகிறதுக்கு குறுக்க நடக்கிறதாக வரும் அப்படியே விட்டுட்டால் இதுதான் சரியான முறையில் அவர் நினைக்க வேண்டியது வரும் சும்மா இல்லை ஏமாறியும் இல்லை கோமாரியும் இல்லை ஏமாறியும் இல்லை கோமாரியும் இல்லை இரவு பக்கம் எழுந்துள்ளார்கள் இந்த இவ்வளவு எல்லாம் தாரான சொல்லுகிறார்கள் சல்லார ரசூலுல்லாஹி சல்லல்லாறு சிலம்பி வஸல்லம் ஸ்ரீநக ஷரீர வீட்டு வல்வீத்து தாரணியிலே தவறானியிலே இது வாய்த்திருக்கிறது அப்துல் படை இதை ரிவாயத் செய்திருக்கிறார் இன்னும் பலர் இது பலகீனம் என்று சொல்லிவிட்டு விட்டார்கள் பலகீனமான ரிவாயத்தாக இருந்தாலும் கூட பின்னாலே உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமல் செய்யும் போது அந்த ரிவாயத் பலமுள்ளதாக ஆகிவிடுகிறது ஒரு உதாரணத்திற்கு ஒரு அதிகை சொல்லுகிறேன் குல்லு கருதின் தர்ரணபான் பகுவரிபா குல்லு கருதின் பகுவரிபா ஹதீசனுடைய அடிப்படை விதிகளின்படி இந்த ஹதீஸ் பலகீனமானது ஆனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன குல்லு கருத்தின் எந்த கடனாக இருந்தாலும் தர்ர நபான் அந்த கடனின் காரணமாக ஒரு லாபம் கிடைக்குமானால் ஒரு பலன் வருமானால் பகுவ ரிபா அது வட்டியாகும் இது நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டிய விஷயம் ஒரு கடன் கொடுக்கிறோம் அதன் அதற்கு அதன் கடன் திருப்பி கிடைக்கும் போது அதன் காரணமாக ஒரு லாபம் கிடைத்தால் அதுவும் வட்டி அசல் விஷயம் சொல்றது கிடையாது இந்த ஹதீஸ் வந்ததுனால சொல்றேன் ஒருவர் வீட்டை அடமானம் வைக்கிறார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இப்போ வாடகை இல்லாமல் அவர் இருந்துக்கணும் என்று சொன்னால் இந்த இருபத்தி ஐயாயிரம் அவர் கொடுத்ததற்கு அந்த வாடகை வட்டியாக ஆகிவிடுகிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் அப்துல்லா என்பவர் இடத்திலே ஒரு வீட்டை நான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு அந்த வீட்டை நான் பெற்றுக்கொண்டேன் அடமானமாக அடமான பொருளை உபயோகிக்க கூடாது இதுதான் சட்டம் அடமான பொருள் நாம் கொடுத்த அந்த பணத்திற்கு பாதுகாவலை தவிர அதை உபயோகிக்க கூடாது நான் பத்து ரூபாய் கொடுத்துவிட்டு இந்த வாட்சை அடமானமாக வாங்கினேன் என்று சொன்னால் இந்த வாட்சை நான் கையிலே கட்டக்கூடாது காயத்திலே மடித்தோ அல்லது சும்மாவோ பெட்டியிலே போட்டு வைக்க வேண்டும் அதுதான் முறை அடமான பொருளை உபயோகிக்க கூடாது நான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிலாக அந்த வீட்டை அடமானமாக வாங்கியிருக்கிறேன் உபயோகிக்க கூடாது என்று சொன்னால் இப்போ சாதாரண உபயோகிக்கவே செய்யறாங்க எங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் திரும்பி வர வரைக்கும் இது அடமானம் அதனால உபயோகிக்கிறோம் உபயோகிக்க கூடாது சில பேர் மசாலா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வாடகை போயிடும் அந்த வீடு மாசம் மாசம் அஞ்சு ரூபாய் வாடகை வாங்கிக்கிறது இப்ப என்ன சொன்னாரு அவரு இது அடமானம் வாடகையும் கொடுக்கிறேன் நான் வாடகையா கொடுக்குறீங்க இதுக்கு பேர் வாடகையா நூத்தி ஐம்பது ரூபாய் பெற வீட்டுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு வாடகையா இது இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் வாடகையில நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் குறைந்ததே ஏன் குறைந்தது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயினுடைய நபர் பலன் உங்களுக்கு கிடைக்கிறது ஐந்து ரூபாயை கொடுத்து விட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் நகை நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் பழனி நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் இது எதன் காரணமாக அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த கடனின் காரணமாக குல்லு கருதின் ரிபா எந்த கடனானாலும் அதற்கு ஒரு லாபம் கிடைத்தால் அது வட்டிதான் இந்த ஹதீஸ் இருக்கிறதே இது தாயிப்பான ஹதீஸ் ஆனால் எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா பெரியவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா மகதீசியங்களும் இதில் அமல் செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன சகாபாக்களில் இருந்து இது தாமூலிலே இருந்து வருகிறது செயல் ரீதியாக இருந்து வருகிறது சூழ் ரீதியாக பலகீனமாக இருந்தாலும் கூட செயல் ரீதியாக வருமானமாக இருக்கிறது அதே போல இருமுறை காசு என்பது சூழ் ரீதியாக இவரப்பாசுடைய இந்த ரிவாயத் ஏதோ ஒரு காரணத்தினால் பலகீனமாக இருந்தாலும் கூட ஆனால் இதே இடத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த விவாயத்திலே இப்ராஹிம் என்பவர் பலகீனமானவர் என்று ஒருவர் சொல்லுகிறார் அந்த ஒருவர் சொல்வதை மட்டும் வைத்து இந்த ஹதீசையே புறக்கணித்து விடுவது என்பது இருக்கிறதே அது சில சமயத்திலே கூர்ந்தலாம் ஆனால் ஒருவர் இதே போல பல விவாயத்து இதை அவர் எழுதிவிடுகிறார் தன்னுடைய புஸ்தகத்திலே இதை இவர் பலகீனமானவர் இவரை இன்னார் பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார் சரி இன்னார் பலகீனமானவர் சொல்லியிருக்கிறார் இன்னொருவர் அவரை பலமானவர் என்று சொல்லி இருக்கிறாரே எத்தனை பேரை நான் காண்பிக்கட்டும் அது போல ஒரு கிதாபிலே அஸ்மா ஒரு ரிஜாலுடைய ஒரு கிதாபிலே அவரை பலகீனமானவர் என்று எழுதியிருக்கிறது ஒருவர் அவரை பலகீனமானவர் என்று சொல்லியிருக்கிறார் பத்து பேர் அவரை பலவானவர் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் அந்த ஒவ்வொரு சொன்னதை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த பத்து பேர் சொன்னதை விட்டு விடுவதானால் இது எந்த வகையில நியாயத்தை சேரும் எந்த வகையில் நீதியை சேரும் ஒருவருக்காக இந்த ஒருவர் சொன்னாலும் கூட அவர் பலவானவர் என்று சொல்கிறார் இவர் பலகீனம் என்று சொல்கிறார் சரி போகட்டும் பலமானவர் பலகீனமானவர் என்பது என்பது அந்த அஸ்மாவுர் ரிஜால் எழுதுகிறவர்களுக்கு பகையா வந்தது எங்க என்ன பத்தியே கேளுங்க பல பேர் பல அபிப்பிராயம் சொல்லுவாங்க உங்களை பத்தி சொல்லுவாங்க இந்த அபிப்பிராயம் இருக்குது அதெல்லாம் இலவசமா கிடைக்கும் இது யாரும் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இல்லை ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு அபிப்பிராயம் ரொம்ப நல்லவருங்க அவரு ஏங்க நாங்க இந்த விஷயத்துக்கு இந்த மாநாட்டுக்கு சரியத் மாநாட்டுக்கு போன வசூலுக்கு உடனே எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் அதனாலே நல்லவர் இன்னொருத்தர் சொல்றா இல்ல இல்லைங்க அவர் ரொம்ப மோசங்க என்ன அவர் இன்னொரு காரியத்துக்கு போனாரு அவர் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் சொல்லுவார் அவரை மோசம் என்று இவர் சொல்லுவார் அவரை நல்லவர் என்று யார் யார் என்ன தெரிந்திருக்கிறார்களோ மனித அறிவுதானே மனக்குடைய அறிவில்லையே சிவிலியுடைய அறிவில்லையே அண்ணாவுடைய அறிவில்லையே அல்லாவுடைய உரத்திலிருந்து வந்த அறிவில்லையே அவர் சொல்லுகிறார் சரி தேவையான இடங்களிலே ஏற்றுக்கொள்ளும் தான் இன்னொரு இவர் சொல்லுகிறார் அவர் பலமானவர் என்று ஒருவரை பற்றி அல்ல ஒரு நூறு பேரை பற்றி ஒரு நூறு இடத்தில் அல்ல ஒரு ஆயிரம் இடத்தில் என்னால் நிரூபிக்க முடியும் பெருமைக்கு சொல்லவில்லை ஹதீசுடைய கிதாபுகளிலே தேவபந்திலே ஓதி கொடுக்கும் பொழுது சாரன் போரிலே ஓதி கொடுக்கும் பொழுது எத்தனையோ நிகழ்ச்சிகள் இது போல அவர் இவரை பலகீனமாக என்று சொல்கிறார் இவரே இன்னொருவர் பலமானவர் என்று சொல்கிறார் இவர்களே எழுதி கொண்டுதான் இருந்தார்கள் அல்லாம இவனு ஹஜரை பற்றி எழுதும் பொழுது இந்த ஊர்க்காரரை எழுதினார் இவனு ஹஜர் தானே தனக்கு முரண்படுகிறார் அல்லாம இவனு ஹஜரை பற்றியே அவர் எழுதுகிறார் அவரை பற்றி விமர்சனம் செய்கிற இவர் எப்படி இருப்பார் அவர் சொல்லுகிறார் அவர் முதல்ல ஒரு இடத்துல அப்படி எழுதிட்டாராம் அதுக்கு மாத்தமா பின்னால் ஒரு இடத்துல ஒரு நபரை பத்தி முதல்ல மோசம் எழுதிட்டார் அவரே இன்னொரு இடத்துல அவருடைய ஹதீசை ரிவாய் செய்திருக்கிறார் அவர் எப்படி மோசம் சொல்லிட்டு ரிவாய் செய்தார் ஆகையினால் இபுன ஹஜர் தானே தனக்கு முரண்படுகிறார் பாத்தீங்களா இபுன ஹஜருடைய பேச்சுக்கே வெறி இல்லை எப்ப இவள் ஒரு இடத்திலே தானே தனக்கு உடன்பட்டுட்டாரோ இனி அவருடைய எந்த பேச்சை ஒத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவர் அவருக்கே உடன்படலாம் எனவே சோதர்களே அந்த ரிவாயத்து வாயிஃப் என்று சொன்னாலும் கூட அதாவது இபிலப்பாசுடைய ரிவாய் வாயிஃப் என்று சொன்னாலும் கூட தாவுளின் காரணத்தினால் அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதை எல்லா சகாபாக்களும் ஹஜரத் ஆயிஷா முதற்கொண்டு எல்லா பத்வா கொடுக்கக்கூடிய சகாபாக்களும் ஏற்றுக்கொண்டு நடைமுறையிலே இருந்து இன்றளவுக்கும் நடைமுறையிலே உலகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கிற காரணத்தினாலே வருகிற காரணத்தினாலே இன்றளவும் அல்ல இனி கையாமத்து வரை இல்லாமல் போகுமானால் உங்களுடைய எட்டு ரக்காத்து மாதம் இல்லாமல் போகும் இல்லாமல் போகுமானால் உங்களுடைய எட்டு ரக்காலத்துடைய வாதம் இல்லாமல் போகுமே தவிர இருபது ரக்காலத்து இல்லாமல் போகாது ஏன் என்றால் இது அதற்கு உமருடைய சொன்னது அதற்கு உமரது இல்லாமல் அதற்கு உமரும் கூட சகோதரர்களை தாங்களாக ஒரு சுண்ணத்தை ஏற்படுத்தி விடவில்லை தாங்களாக ஒரு சுண்ணத்தை ஏற்படுத்தி விடவில்லை இபின் ஷிஹாபி ஜோஹரி ராமத்துல்லா அலஹி சொல்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி அப்துல் ரஹ்மான் அப்துல் காரி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று இவனு சிஹாரி ஜோஹரி சொல்லுகிறார்கள் நான் அத துமரது தாரான உடனே ரமலானிலே மசிதுக்கு போனேன் அப்பொழுது அங்கே பன்னாசு முத்தபர்ரிகூன் அதாவது மக்கள் பிரிந்து பிரிந்து தொழுது கொண்டிருந்தார்கள் முத்தவசியம் என்று ஒரு இடத்திலே இருக்கிறது பிரிந்து பிரிந்து தொழுது கொண்டிருந்தார்கள் சிலர் சரியாக தொழுது கொண்டிருந்தார்கள் சிலர் ஜமாத்தாக தொழுது கொண்டிருந்தார்கள் இதே அதில் துவரது இல்லா அல்லாஹு பார்த்த பிறகு சொன்னார்கள் அலா பாரியின் அதற்கு உமர் விரும்பினார்கள் கருதினார்கள் இவர்கள் எல்லோரும் ஒரு இமாவுக்கு பின்னாலே நின்று தொழுதால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார்கள் கொஞ்சம் கவனியுங்கள் அதற்கு உமர் எடுத்த உடனே நீங்க எல்லாம் சொல்லுங்க ஒரு இமாமுக்கு பின்னாலேன்னு சொல்லலே அதற்கு உமர் எல்லோரையும் ஒரு காரிக்கு பின்னாலே ஒரு இமாவுக்கு பின்னாலே ஒன்று சேர்த்து சொல்லுங்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்தார்கள் நினைச்ச உடனே சொல்லல நன்கு ஆலோசித்தார்கள் சிந்தித்தார்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் சும்மா ஆசன பிறகு அப்படி செய்யலாம் என்று உறுதி கொண்டார்கள் அவர் யார் தெரியுமா அவர்கள் அதற்கு உமர் எடுத்தவுடனே அல்ல நன்றாக ஆலோசித்து புகாரி ஷெரீஃபுடைய நிவாயத்திலே அந்த கிரமதானுடைய மாதத்துடைய முதல் நிவாயத்திலே இருக்கிறது இவனிஷியாவை ஷியாவை சொல்லக்கூடிய இந்த விவரத்திலே அப்துல் ரஹ்மான் அப்துல் காரி சொல்லுகிறார்கள் பரா உமரு உமர் நினைத்தார்கள் இவர்களை ஒன்று சேர்த்து தொடர்பு சொல்லலாம் என்று நினைத்து சும்மா அசன பிறகு உருவி கொண்டார்கள் அதற்கு உமர் அல்லவா சாதாரணமானவர்களா ரசூலுல்லா செய்யாதே அவர்கள் செய்வார்களா அவர்கள் செய்ய முடியுமா அவர்கள் செய்திருக்கிறார்களா அல்லது மற்ற சகாபாக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா நிச்சயமாக இல்லை சகோதரர்களே எனவேதான் இமாம் அபு யூசுப் ரஹமுல்லா அவர்கள் அதற்கு இமாம் அபு ஹனீஃபா இடத்திலே கேட்டார்கள் அதற்கு உமர் எப்படி இருபது ரக்காத் என்று சொன்னார்கள் என்று அப்பொழுது அதற்கு இமாம் அபு தெளிவாக சொன்னார்கள் லம் யுஹ்ரிஜுஹு மின் தில்காய் நப்சி அதற்கு உமர் ரவி இல்லாஹு தாங்களாக அதை சொல்லவில்லை மாறாக இல்லாமின் உசூலின் லதைகி அவர்களிடத்திலே இருந்த ஒரு அடிப்படையின் காரணத்தினால் தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ரசூலுல்லாய் சல்லா செல்லமுடைய நடவடிக்கை அவர்களுடைய செயல் அவர்களுடைய போங்கு அவர்களுடைய பாணி அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய மன்ச அவர்களுடைய நோக்கம் இதையெல்லாம் அதற்கு புரிந்திருந்தார்கள் எனவேதான் இருந்த காத்து சொன்னார்கள் உங்களுக்கு புரியாவிட்டால் அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்லுவதற்கில்லை ஆனால் அதர துமருடைய சுண்ணத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று அதர துமர் நடக்கிற வழியிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இல்லா சலக்க பச்சன் இல்லா சலக்க ஹதீஸில் வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் வல்லதி நஃப்ஸி பியதிஹி யாருடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ மிஸ்காத் ஷரீஃபிலே 557வது பக்கத்திலே இந்த ரிவாயத் இருக்கிறது வல்லதி நஃப்ஸி பியதிஹி யாருடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் எவனில் ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனான உமரே நீங்கள் ஒரு பாதையிலே உங்களை சைத்தான் சந்திப்பானே ஆனால் சைத்தான் உங்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையிலே நடக்கிறான் நீங்களும் வேறு பாதையிலே தான் நடக்கிறீர்கள் நீங்கள் உணவு இருந்த நடக்க மாட்டீர்கள் தெளிவாக உலகம் முழுவதிலும் அனுஷ்டித்து வரக்கூடிய அதற்குமருடைய பாதை ரசூருல்லாவுடைய நோக்கத்தை புரிந்து செயல்படுத்தப்பட்டது தாங்களாக செயல்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல அதற்கு உமரது இல்லாவிட்டாலும் தாங்களாக செயல்படுத்தி இருக்க முடியாது என்பது தெல்ல தெரிந்த விஷயம் எனவே சகோதரர்களே அதற்கு உமருடைய அடிப்படையிலே தான் இருந்து வருகிறதே தவிர இது கிரி சியாசித்தாவுடைய விவாயத்துக்களில் எல்லாம் என்ன இருக்கிறது இதில் ஆதாரமாக எழுதக்கூடிய ரிவாயத்துகள் எல்லாம் அவர்கள் எழுதுகிறார்களே எல்லாம் ஒரு ரிவாயத்தை எடுத்துக்கொண்டு அதை மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர சியாசித்தாவிலே இருக்கிற அத்தனை ரிவாயத்தையும் பிறகு அதற்கு பின்னாலே அதற்கு முன்னாலே இந்த இமாம்களுடைய அபிப்பிராயங்களையும் அதற்கு முன்னாலே சுருதாய் செல்லல்லாசனுடைய அம்மன்ச அடிப்படை நோக்கம் இவைகளையெல்லாம் புரிந்து செயல்படுகிற திராணியத்தவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு வினோதத்திலும் வினோதமாக இருந்து கொண்டிருக்கிறது பெரியவர்களை நண்பர்களே சியாசித்தாவை எடுத்துக் கொள்வையானால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று சொல்கிறோமே அதை எடுத்துக் கொள்வையானால் புகாரி ஷெரீஃபிலே ரமலானுடைய தொழுகை சம்பந்தமாக மூன்று ரிவாயத்து புகாரி ஷெரீஃபிலே ரமலான் ஷெரீப் சம்பந்தமாக மூன்று ரிவாயத்து அதிலே முதலாவது ரிவாயத்து அதிலே முதலாவது ரிவாயத்து நான் சொன்ன அதாவது அதற்கு அதாவது அப்து ரஹ்மான் முக்காரி அந்த விவாயத்தும் அதிலே இருக்கிறது சீலை தொழிலார்கள் என்ற விவாயத்தும் இருக்கிறது முதல் விவாயத்தில் இருக்கிறது அதில் ஆயிஷா ரதி அல்லா தடை விவாயத்தில் இருக்கிறது மூன்றாவது விவாயத்தாக ஒரு விவாயத்தில் இருக்கிறது அந்த விவாயத்தை தான் மிகப்பெரிய ஆதாரமாக இவர் இதிலே எழுதியிருக்கிறார் அந்த ஒரே விவாயத்தை தான் மிகப்பெரிய ஆதாரமாக ஒரே விவாயத்தை தான் இவர் எழுதுகிறார் புகாரியிலே மூன்று ரிவாயத் இருக்கிறது ரமலான் சம்பந்தமாக முஸ்லிம் ஷெரீஃபிலே ஆறு ரிவாயத் இருக்கிறது அபு ஹுரேராவில் இருந்து நான்கு அதில் தாய்ஷாவில் இருந்து இரண்டு அபு திருமதி முஸ்லிம் ஷெரீஃபிலே அபுதாவதிலே நான்கு ரிவாயத் இருக்கிறது நசையிலே இரண்டு ரிவாயத் இருக்கிறது இபுனு மாஜாவிலே மூன்று ரிவாயத் இருக்கிறது திருமதியிலே ஒரே ரிவாயத் இருக்கிறது ஆனால் இந்த எல்லா ரிவாயத்துகளையும் ஆராயாமல் ஒரே ஒரு ரிவாயத் அந்த ரிவாயத்தை மட்டும் இவர் எடுத்து எழுதியிருக்கிறார் அந்த ரிவாயத்தில் என்ன இருக்கிறது அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான அவர்களிடத்திலே நான் சொன்னேன் பாருங்க முதல்ல ரமலான் தொழுகை எட்டு பிளஸ் மூணு ஈக்குவல் பதினொன்னு இது ஸ்கூல்ல படிச்ச பாடம் அதைத்தான் தலைப்பா வச்சு எழுதியிருக்கிறார் அதனால் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான அவர்களிடம் அபூ சலமத்துபின் அப்துல் ரஹ்மான் ரவி அல்லாஹு அவர்கள் நபி அவர்களின் ரமதான் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்டதற்கு அன்னை ஆயிஷாவிடம் நபி அவர்களுடைய ரமதான் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்டதற்கு ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் லம் எதி தி ரமதான வராசி எழுதி அது ரிவாயத்தில் இருக்கிறது ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் பதினோரு ரக்காத்துகளுக்கு மேல் தொழுததே இல்லை இது புகாரியில் இருக்கிற மூன்றாவது ரிவாயத் ரமலானுடைய படத்திலே இருக்கிறது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் பதினோரு ரக்காத்தை விட அதிகம் தொழுவதில்லை இங்கதான் நம்ம கேட்கிறோம் எந்த பதினோரு ரக்காத் தகஜிது பதினொன்னா தராவீக பதினொன்னா இவர் தராவீக பதினொன்னு என்று சொல்லி புகாரி ஷெரீஃபிலே இருப்பதாக எழுதியிருக்கிறார் புகாரியிலே ரமலானுடைய பாடத்திலும் இந்த ரிவாயத்தில் இருக்கிறது ரமலானுடைய பாடத்திலும் இதே புகாரி ஷெரீஃபிலே கிதாபு தகஜிதிலேயும் இதே ரிவாயத்து இருக்கிறது தகஜித் பாடத்திலும் இருக்கிறது இந்த ரிவாயத்து இருக்கிறது ரமலான் பாடத்திலே இல்லை தகஜித் பாடத்திலும் இருக்கிறது எனவே இந்த பதினோரு ரக்காத் தகஜிதா ரமலானுடைய தொழுகையா புகாரியிலே ரெண்டு இடத்திலும் இருக்கிறது வேறு எந்த கிதாபிலும் ரமலானுடைய பாடத்திலே இந்த ரிவாயத்து இல்லை நம் எதிர்த்து ரமதானவனா திரைவி பதினோரு ரக்காத்தை விட அதிகப்படுத்தவில்லை என்ற ரிவாய் புகாரியிலே ரமலானுடைய பாடத்திலும் இருக்கிறது தாஜ்ஜுடைய பாடத்திலும் இருக்கிறது நாம் சொல்லுகிறோம் இது தாஜ்ஜனுடைய தொழுகை தராவி என்பது தனி தொழுகை என்று சொல்லுகிறோம் தராவி என்பது தனி தகஜத் என்பது தனி இது தராவிய தொழுகை அல்ல தகஜுடைய தொழுகை இல்லை இதுதான் தகஜத் என்று தராவி என்று சொன்னால் தகஜத் எங்கே இல்லை இதுதான் தாக்கிது என்று சொன்னால் ரமவானிலே தொழுக வேண்டிய தராவி எங்கே இந்த கேள்வி வருகிறது இதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அவர் ஆதாரம் எழுதி பூரா புஸ்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார் இந்த பூரா புஸ்தகத்தை பற்றி சொல்லவும் படிக்கவும் அவகாசம் இல்லை ஆனால் நீங்கள் படித்து பாருங்கள் எந்த தரத்திலே எழுதியிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த கேள்வி இருக்கிறது ரசூருல்லா ரமலானுடைய தொழுகை எப்படி தொழுதார்கள் அதாவது ரமலானிலே தராவி தகச்சிது எப்படி தொழுதார்கள் என்பதுதான் கேள்வி எனவேதான் ரமதான் அல்லாத காலத்திலும் என்று சேர்த்து பதிலிலே அதற்கு ஆயிஷா சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அதற்கு ஆயிஷாவிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வியினுடைய கருத்து பதிலை வைத்து கேள்வியை நிர்ணயிக்கலாம் அல்லவா நாங்கள் இரண்டு பேர் இட்லி சாப்பிட்டோம் என்று ஒருவர் பதில் சொன்னால் கேள்வி என்னவாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் என்ன சாப்பிட்டீர்கள் பதிலை வைத்து கேள்வியை யூகிக்கலாம் இல்லையா பதிலை வைத்து கேள்வியை யூகிக்கலாம் இல்லையா யூகம் யூகம் என்ற வார்த்தையை அடிக்கடி எழுதுகிறார்கள் நாமும் யூகிக்க வேண்டும் பதில் எப்படி இருந்தால் கேள்வி எப்படி இருக்கும் அதாவது தகஜிதை பற்றித்தான் கேள்வி ரமலானிலே தகஜித் எப்படி சொன்னார்கள் எங்க மேல ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கீழே பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாமே எப்போ ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கு ஒருத்தர் இப்படி பயன் பண்ணிட்டு இருந்தார் இப்படி பயன் பண்ணும் போது ஒரு பேச்சு பேசும் போது ஆக பொருத்தம் இல்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தார் ஆக பொருத்தமில்லாத பேச்சு இப்ப கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கோவம் வந்துருச்சு இப்போ யாருக்காவது கோவம் வந்தாலும் வரலாம் கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கோவம் வந்துருச்சு இவர் என்ன தன்னுடைய தான் பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு என்னென்னவோ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் அத்துமீறி போய் ஒரு காகிதத்தை எடுத்தார் பாருங்க அதுல முட்டாள் கழுதை அப்படின்னு எழுதி ஒரு ஆட்டு கொடுத்து விட்டார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கைக்கு வந்து படிச்சு பார்த்தா முட்டாள் கழுதைன்னு எழுதி இவருக்கு கோபம் வருமா வராதா ஆனா இவர் புத்திசாலியா இருந்தார் இவர் பதில் சொன்னார் இவர் பதில் சொல்லல பேச்சுவார்த்தை சொன்னார் எங்க ஊர்ல எல்லாம் மேல விஷயத்தை எழுதிட்டு கையெழுத்து போடாம விட்டுருவாங்க இதுல கையெழுத்து மட்டும் போட்டிருக்கிறது விஷயம் எழுதல இதுல என்ன போட்டிருக்கு கையெழுத்து போட்டிருக்கு விஷயம் எழுதுலன்னு சொல்லிட்டு பேப்பரை வச்சுட்டார் கேட்டவருக்கு எப்படி இருக்கு எழுதி கொடுத்தவருக்கு இதே போல சகோதரர்களே பதிலை பார்த்து கேள்வியை யூகிக்க வேண்டிய சாரே ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் ரசூலுல்லா பதினோரு காலத்துக்கு மேல் தொழுகவில்லை என்று சொன்னால் கேள்வி அசையில் என்னவாக இருக்கும் ரமதானுடைய தகஜித் தொழுகையை பற்றி கேள்வி தகஜித் தொழுகையை பற்றி சொன்னார்கள் பதினோரு காலத்தான் ரமதானிலும் தொழுதார்கள் ரமதான் அல்லாத காலத்தில் தொழுதார்கள் அதோடு ஹசரத் ஆயிஷா நிறுத்தவில்லை இவர் நிறுத்திக் கொண்டார் அதோடு பதினோரு ரக்காத்துகளுக்கு மேல் தொழுதே இல்லை என்று கூறிய ஹதீஸ் காணப்படும் நூல்கள் பதினாலு நூல் எழுதியிருக்கிறார் பதினாலுல இருந்தாலும் சரி நூத்தி நாற்பதுல இருந்தாலும் சரி இதுக்கு பின்னாலே ஹஜரத் ஆயிஷா சொல்லுகிறார்கள் லா ஃபலா ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன யுஸல்லி ஸல்லா யுஸல்லி அர்பஅன் ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன ثم يصلي أربعا فلا تسأل عن حسنهن وطولهن ثم يوتر بثلاث நான்கு ரக்காத்து தொழுவார்கள் நீங்கள் அவர்கள் எப்படி எவ்வளவு நீண்ட எவ்வளவு அழகாக சொல்லுவார்கள் அவர்களுடைய அவர்களுடைய தொழுகையினுடைய அழகும் அதனுடைய அமைப்பும் எவ்வளவு உன்னதமாக இருந்ததை பற்றி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம் தமிழில் சொல்லுவாங்கல்ல ஆக என்ன அழகு அதை பத்தி கேட்கவே கேட்காத அவ்வளவு அழகு கேட்ட பதில் சொல்ல முடியாது பல அத்தல் அந்த ஹுஸ்னிஹின் அவத்தூலிகின்ற அந்த அதிசயம் இருக்கிறது அது இங்கே இல்லை இவருக்கு அது தேவையும் இல்லை இவருக்கு தேவை பதிலெல்லாம் எட்டாவது பேசி முடிச்சுட்டு போகணும் அவ்வளவுதான் நேரமா தொழுகணும் நல்லா தொழுகணும் அழகா தொழுகணும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அதுவெல்லாம் தேவையில்லை அதனால அதை சொல்லவும் இல்லை பல அத்தத்தால் நமக்கு நம்ம நமக்கு கூறுகின்றன சுமையில் சந்தியாருவார் பிறகு நான்கு ரக்காத் தொழுவார்கள் பலாத்த செல்வம் என்ன ஒத்துழை அதுவும் எவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப நீளமா அழகா உன்னதமா நேர்த்தியாக இருக்கும் பிறகு மூன்று ரக்காத் விட்டு சொல்வார்கள் ரமவானிலும் ரமவான் இல்லாத காலத்திலும் இது ஹரீஷில வந்திருக்கிறது வாஸ்தவம் இது புகாரியில வந்திருக்கிறது வாஸ்தவம் ஆனால் புகாரியிலே எங்கே ரமதானை பற்றி வந்திருக்கிறதோ அது இதிலே தகஜுடைய தொழுகையிலும் இதே ரிவாயத் வந்திருக்கிறது எனவே இது தகஜுதா ரமலானா மத்த பெரும் இதை வைத்து மட்டும் முடிவு செய்யக்கூடாது சகோதரர்களே கோர்ட்டிலே கேஸ் நடக்கிறதே பல மாதங்கள் பல வருடங்கள் நடக்கிறதே ஏன் நடக்கிறது இவரை கேட்டு அவரை கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஒரு கேஸ்ல ஒரு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும் என்னன்னு சொன்னா ஒரு பொம்பளையினுடைய தாவா இந்த இவன் என்ன என்ன என்ன கெடுத்துட்டான் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் கோர்ட் கேஸ் இவன் என்னை கெடுத்து விட்டான் தவானனுக்கு இப்போ ஜட்ஜி விசாரிச்சார் விசாரிச்சது ஒண்ணு சரியா தெரிய முடியல சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிடத்துல சொன்னார் நீ சொல்றது சரி அதனால நான் இந்த ஆம்பளைக்கு தண்டனை கொடுக்கிறேன் உன்னை கெடுத்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறேன் நீ போலான்னு சொல்லிட்டார் சரின்னு அந்த பெண்ணு ஒத்துக்கிட்டு போயிருச்சு அந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டு போயிருச்சு பின்னால இந்த ஆண்கிட்ட சொன்னார் நீ போய் அந்த அந்த பெண் போகுதா இல்லையா அந்த பெண்ணிடத்தில் போய் அந்த பெண் மடியில பணம் இருக்கு அந்த பணத்தை பிடிஞ்சிட்டு வான்னு சொன்னார் ஜட்ஜு சொன்னது வாதம் விவாதம் விதண்டாவாதம் குதர்க்கம் தர்க்கம் இதற்கெல்லாம் இதுக்கெல்லாம் விளக்கம் நேரம் இருந்தா சொல்றேன் சில பேர் கேட்கிறாங்க வாதம் வேணும் விவாதம் வேணும் வாதம் விவாதம் பக்கவாதம் சைடு வாதம் எல்லா வாதம் இருக்கு அது பத்தி எல்லாம் பேசுவோம் இன்ஷா அதுக்குள்ள நேரமும் காலமும் வரும் இன்னும் நேரம் காலம் வரல இந்த ஆறு வயசு பையன் கூட போய் சண்டை போடுங்கன்னு சொல்லி நம்ம அதற்கிட்ட போய் சொன்னோம் இல்ல அதற்கிட்ட சொல்ல வேண்டாங்க அதாவது கிங்காங் தாரா சிங் ரெண்டு பைல்வான் இருந்தாங்க நீங்களும் பல பேர் பார்த்திருப்பீங்க நான் என் சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன் குன்னூர்ல ஸ்கூல்ல ஏழாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப கிங்காங் தாரா சிங் வந்திருந்தாங்க சண்டைக்கு போறதுக்கு போய் பாக்குறதுக்கு விடலை வீட்டுக்கு கடையில கடையில இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப விடலை அவங்க ஆனா கிங்காங் உட்கார்ந்து இருந்ததை பார்த்தாங்க அந்த சர்க்க அந்த சண்டை நடக்க போற மைதானத்துல கிங்காங்க பார்த்தேன் தாரா சிங்க பார்த்தனா என்னவோ யாவும் இல்லை கிங்காங் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்னா இங்க அப்படி ஒரு ஆள் இல்ல சொல்றது இந்த சேர் போல குறைஞ்சது நாலு பங்கு சேர் போடணும் அப்பதான் அவர் உட்கார முடியும் அவருடைய உடலை அதுல வைக்க முடியும் இந்த சேர் மாதிரி நாலு பங்கு எனக்கு யாவும் இருக்கு அப்ப நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்பது வயசு இருக்கும் அப்ப கிங்காங்க பார்த்தேன் இப்ப இந்த கிங்காங்க போய் ஒரு ஆறு வயசு பையன் சொன்னா நான் உங்க கூட சண்டை போடுறேன் அதுவும் டிவி பேஷண்ட் ஆறு வயசு பையன் கிங்காங்கிட்ட போய் சொன்னா நான் உங்க கூட சண்டை போடுறேன் அதுவும் அந்த ஆறு வயசு பையன் எப்படிங்க டிபி பேஷண்ட் வரலாம் சின்ன வயசுல டிபி வரலாம் இப்ப கிங்காங் போய் அந்த பையனோட சண்டை போட்டா யாருக்கு கேவலம் பையனுக்கா கிங்காங்கா எல்லாருக்கும் தெரியும் கிங்காங் சண்டை போட போக மாட்டார் இப்ப இந்த பையன் சொன்ன பாத்தியா நான் தான் ஜெயிச்சுட்டேன் நீ என் கூட சண்டை போட வரமாட்டேங்கிறியே அதனால நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜமாத்து உள்ளமா வாதத்துக்கு வரணும் ஜமாத்துலமா விவாதத்துக்கு வரணும் ஜமாத்துலமா ஏன் உங்ககிட்ட விவாதத்துக்கு வரணும் ஏற்கனவே முடிவில்லாத ஒரு விஷயமா இருந்தா ஏற்கனவே தீர்க்கமான ஒரு விஷயமாக இல்லாமல் இருந்தா ஏற்கனவே முடிவு செய்யப்படாத விஷயமா இருந்தா ஆதாரபூர்வம் இல்லாத விஷயமா இருந்தா விவாதத்துக்கு வரணும் இல்லைன்னா தெளிவான ஆதாரங்கள் இருக்கு இப்போ விதா விவாதமாக இருக்காது அது விதண்டாவாதமாக ஆகிவிடும் தர்க்கமாக இருக்காது குதர்க்கமாக ஆகிவிடும் அவர்கள் விரும்புவதை இதுதான் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் வாதத்திற்கு கூப்பிட்டு ஏதாவது ஒன்றை பேசி கடைசியா என்ன ஆகும் இப்ப அவங்களும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க நாம என்னதான் ஆதாரம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நம்முடைய நம்முடைய விஷயம் உண்மை அதனால நாம அவங்க சொல்றது ஒத்துக்க மாட்டோம் நாமும் முடிவு பண்ணி வச்சிருக்க ஒத்துக்க மாட்டோம் ஏன் காரணம் நம்ம சொல்றது உண்மை என்னால் ஒத்துக்க மாட்டோம் அவங்க என்னவோ அவங்களும் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒத்துக்க மாட்டோம் ரெண்டு பேரும் விவாதம் செஞ்சா என்ன ஆகும் நான் சொல்லுவேன் நான் புழிஞ்ச மசலுக்கு மூணு கால் இல்லப்பா முயலுக்கு உள்ளது நாலு கால் இதுக்கு ஒண்ணு அடிபட்டு போயிருக்கு அல்லது பிறவியில் இல்லாம இருக்கு அதெல்லாம் கிடையாது மூணு கால் நான் சொல்றேன் நாலு கால் அவர் சொல்ல மூணு கால் நாலு கால் மூணு கால் நாலு கால் மூணு கால் நாலு கால் மூணு கால் நீங்க என்ன சொல்லுவீங்க யார் கேட்கலாம் சொல்லுவீங்க நாலு கால் சில பேர் சொல்லுவாங்க நாலு கால் சொன்னவர் தான் சரி சில பேர் சொல்லுவாங்க மூணு கால் சொன்னவர் தான் சரி யார் சொல்றது சரின்னு சொல்றது இது மாதிரியான ஒரு நிர்பந்த நிலையை உண்டு பண்ணுவதுதான் அவர்களுடைய விருப்பம் என்பதை நம்முடைய ஜனாத்து மூலமா ஏற்கனவே தங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் காரணத்தினால விளங்கிக் கொண்ட காரணத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னா பின்னால வரக்கூடியது முன்னால வரங்கிறது நபியுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லல ஜமாத்து மூலமா சரியில்லை ஜமாத்துலமா மோசம் அரபி மதரசா மோசம் கிதாபுகள் மோசம் பாடம் மோசம் பாடத்திட்டம் மோசம் அதே அசிங்கம் ஆபாசம் இந்த அசிங்கம் இதே பேச்சு பேசுகிற பழக்கமாக போய்விட்டது சரி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் மதரசாக்கள் மூடிவிடலாம் கிதாபுகளை எரித்து விடலாம் உலவாக்களை தூக்கிலே போட்டு விடலாம் சம்மதமா பகிரங்கமாக கேட்கிறேன் இந்த அத்தனை உலகங்களையும் தூக்கிலே போட்டு விடலாம் அறிவு மதரசாக்களை இழுத்து தள்ளிவிடலாம் கிதாபுகளை எரித்து பொதுக்கி விடலாம் நீங்கள் மட்டும் இருங்கள் இந்த உலகத்திலே என்ன நடக்கும் மூன்றே நாட்களிலே ஒரு முஸ்லீம் கூட இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள் வேண்டுமானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் செய்ய முடியாது செய்யக்கூடாது ஆனாலும் நிகழ்ந்துதான் இந்த ஆலிம்கள் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஆலிம்கள் அதாவது உலகத்தினுடைய ரீதியில பல மாதிரி இருக்கிறார் இந்த நோட்டீஸ் அடித்து விநியோகித்திருக்கிறார்கள் சாயத்து கட்டலாமா தர்காவுக்கு போகலாமா பூ போடலாமா பொட்டு வைக்கலாமா என்ன என்னவோ இந்த மாநாடு எதற்கு மதுவை ஒழிப்பதற்கா லஞ்சத்தை ஒழிப்பதற்கா நான் கேட்கிற உங்க பத்திரிகை எதற்கு சக்தி இப்படி கட்டுறதுக்கு தானே நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை ஆட்களுக்கு தானே நீங்க எழுதி இந்த வேலை ஆட்கள் என்ன விஷயம் என்ன பெரிய விஷயமா போச்சு வேலை ஆட்கள் தரலாம் வாசிவா வேலை தூக்கலை குழுவா கூடாதா விரல அசைக்கிற கூடுவது கூடாதா விரல அசைக்கிறது ஒரு பார்க்கத்து விரும்பப்பட்ட ஒரு காரியம் என்று பாவமோ வாஜிவோ முஸ்தகப்போ இல்லையே இதை பற்றி பட்டம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் என்ன மதுவை ஒழிப்பதற்கு போய்விட்டீர்களா சூரை ஒழிப்பதற்கு போய்விட்டீர்களா அல்லது திருகாக்கரையில போய் நீங்கள் யாராவது கொல்லப்பட்டீர்களா இல்லையே மூளையிலே முழுக்கிலே எங்கோ ஒளிந்து உட்கார்ந்து கொண்டு ஏதோ பணத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை பார்த்து மதுவை ஒழிக்கிறீர்களா விபச்சாரத்தை ஒழிக்கிறீர்களா என்று கேட்கிற நீங்கள் இதோ இரு மாதத்திற்கு முன்னாலே திருச்சியிலிருந்து வெளியிருக்கிற பத்திரிகையிலே ஒருவர் கேட்டிருக்கிறார் இவ்வளவெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே நீங்களே தர்காவுக்கு போய் அங்கே போராட வேண்டியதுதானே அவர் விளக்கம் எழுதியிருக்கிறார் செய்கிற காரியத்தை பக்குவமாக செய்ய வேண்டுமா அடே உனக்குத்தான் தெரிஞ்சிச்ச பக்குவம் நாங்கள் செய்யறதெல்லாம் பக்குவம் இல்லையா இரண்டு மாத பத்திரிகை இரண்டு மாதத்திற்கு முன்னாடி உள்ள பத்திரிகை எடுத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே அப்படி செய்கிறேன் அதனால் நாங்கள் செய்யல இதே போலதான் ஜமாத் உலமாவும் ஒரு காலாகாலமாக ஒரு காரியம் நடந்து வருது அதை எப்படி தடுக்கணும் என்ன தடுக்கணும் எப்படி செய்யணும் முறையாக வகுத்து தொகுத்து பகுத்து பகுத்து அறிந்து தானே செய்ய வேண்டும் திடீர்னு போய் செய்ய முடியுமா ஏதாவது ஒரு மதரசா தர்காவிலே சஜிதா செய்வது கூடும் என்று பத்துவா கொடுத்திருக்கிறதா இது என்ன கேள்வி இது என்ன அதிகாரமான கேள்வி அப்பட்டமான கேள்வி சஜிதா செய்வதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய நிலை என்ன இது ஒரு நோட்டீஸ் இங்கே விநியோகம் தரிகா கட்டலாமா அங்கே சென்று சஜிதா செய்யலாமா செய்வது செய்தல் அதை தொட்டு முத்தமிடுதல் பூ சந்தனம் பூசுதல் போன்றவைகள் செய்யலாமா செய்யாமல் எங்கேயாவது ஏதாவது ஒரு மதுரசா பத்துவா கொடுத்துட்டா யாராவது ஆளுநர் பத்துவா கொடுத்தாங்களா யாராவது செய்யறாங்கன்னு சொல்லுவீங்க செய்யறது உலகத்துல யாராவது என்னென்னவோ செய்யறாங்க உலகத்திலே யாரோ என்னமோ செய்கிறார்கள் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பள்ளிவாசலுக்கு பக்கமே வருவதில்லை நீ என்ன செய்தாய் நீ போய் கூப்பிடக்கூட இல்லையே உனக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகனை இருக்கிறது என்ன ஞானம் இருக்கிறது சகோதரர்களே ஜமா இந்த ஆளுங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் தாய்க்கும் மனைவிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிருந்திருக்கும் இந்த ஒரு வாசகத்தை நீங்கள் யாபகம் வையுங்கள் இந்த ஆளுங்கள் இல்லாமல் போயிருந்தால் மனைவிக்கும் தாய்க்கும் வித்தியாசம் இல்லாத நிலையை இந்த உலகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் செயல் ரீதியிலே நாங்கள் பலகீனமானவர்கள் ஆனால் ஜவாத்துலமாவிலும் நல்லவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக எங்களை போன்ற வயதில் குறைந்தவர்கள் அதனால வயசு குறைஞ்சு போச்சு இல்லை மௌத்துக்கு பக்கம் வந்துருச்சு நாற்பதுக்கு மேல போயிட்டா கிட்ட கிட்ட ஹதீஸில் வருகிறது ஆதர் அல்லாஹு இம்ரான் அகர அஜலகு வல்லமூஹு சித்தின சரத்தன் மிஸ்கா சரீபத்தில் சமீபத்திலே நேற்று ஒரு வாரத்திற்கு முன்னாலே ஓதி கொடுத்த அந்த ஹதீஸிலே வருகிறது கிதாபு திகாத்திலே அல்லாஹு தாலா அனுமதி தருவதில்லை அந்த மனிதன் பாவம் செய்வதற்கு எந்த மனிதன் அகர அஜரகு யாருடைய தவணையை தள்ளி போட்டானோ வல்லமூஹு சித்தின சரத்தன் அவரை அறுபது வயது வரை கொண்டு போய் சேர்த்து விட்டானோ அதற்கு பிறகு நான் தெரியாம செஞ்சுட்டேன் சொன்னா அல்லா விடுறதில்லை அறுபது வயசு ஆயிருச்சு இதையும் நான் தெரியாம செய்துட்டேன் சொன்னா அண்ணா தாலா அவருடைய உதிரை ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய காரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அதனால மதீனாவில் என்ன பழக்கம் இருந்து கேட்டு சொன்னால் நாற்பது வயதானால் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி விவாதத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் நாற்பது வயசுக்கு மேல போனா அவரை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எனவே சோதர்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ கொள்கை ரீதியிலே நான் சொல்ல வந்தது செயல் ரீதியிலே எப்படி இருந்தாலும் கூட செயல் ரீதியிலே எப்படி இருந்தாலும் கூட தவறு நடப்பது சகஜம்தான் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை நாங்களும் தவறு செய்கிறோம் அவர்களும் தவறு செய்கிறார்கள் நீங்களும் தவறு செய்யலாம் உலகத்தில் யார் யாரோ எங்களுக்கோ எப்படி எப்படியோ தவறு செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தவறை சரி என்று சொன்னோமா இது என்ன கேள்வி இது இதே போல சாயத்து கட்டலாமா அது செய்யலாமா இல்ல சாயத்து கட்டுறதுக்கு ஒரு ஹதீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சாயத்து கட்டுறதுக்கு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டார் அந்த ஹதீஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க சொல்லக்கூடாது தாயத்து கட்டுறது கூடாதுன்னு இருக்கு ஓதி பார்க்கறது கூடாதுன்னு இருக்கு அதே போல கேள்வி கணக்கு இல்லாமல் ஆயிரம் பேர் சொர்க்கத்திற்கு போவார்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் ஆயிரம் பேர் சொர்க்கத்திற்கு போவார்கள் அவர்கள் யார் என்று சகாபாக்கள் கேட்டார்கள் பதில் சொன்னார்கள் யார் ஓதி பார்க்கவில்லையோ யார் ஊதி பார்க்கவில்லையோ யார் ஓவி பார்க்கவில்லையோ யார் ஊதி பார்க்கவில்லையோ இதே போல யார் பால் போட்டு பார்க்கவில்லையோ சாயத்து கட்டவில்லையோ இவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு போவார்கள் சரி இந்த ஹதீஸை சரியில்லை என்று சொன்னோமா சரி ஆனால் அதே நேரத்திலே இந்த ஒரு ஹதீஸ் தானா வந்திருக்கிறது சூரத்தில் பார்த்து ஏற்றி ஷிஃபாவும் தான் சூரத்தில் பாத்தியாவிலே எல்லா வியாதிகளுக்கும் மறுத்து இருக்கிறது என்று சொல்ல சொல்லி இருக்கிறார்களே குலாவது பிறப்பினால் குலாவது பிறப்பை ஓவி கையில ஊறி தலைவிட்டு படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே இதே போல செயல் கடித்தவர்களுக்கு ஓடி பார்த்திருக்கிறார்களே இதே போல யாருக்காவது புண் இருந்தால் கொஞ்சம் மண்ணை கொண்டு வர சொல்லி கொஞ்சம் மண்ணை கொண்டு வர சொல்லி அதே தங்களுடைய எச்சியை துப்பி துருவத்து அரசியா ஒரீக்கத்து பாதினா சிபாவோ அமராதினா துருபத்து அருதினா நம்முடைய பூமியினுடைய மண் வரீகத்து பாதினா நம்மளே ஒருவருடைய எச்சி ஷிபாவ் அமராதினா நம்முடைய வியாதிக்கு சுகம் சுகானல்ல என்ன வருது பாத்தீங்களா துருபத்து அறுதினா வரீகத்து பாதினா ஷிபாவ் அமராதினா மண்ணும் எச்சியும் ஒன்னு இல்ல ரோட்ல கிடக்கிற கொஞ்சம் மண்ணு வாயில இருக்கிற எச்சி இந்த ரெண்டு சேர்ந்து ஷிபா அமராதினா சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் இந்த அதிசயம் எல்லாம் பார்க்க வேண்டாமா சகோதரர்களே தெளிவான விஷயம் உங்களுக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆறு குருடர்கள் யாரை பார்த்த மாதிரி ஆறு பேர் சேர்ந்து யாரை பார்த்து என்ன சொன்னாங்க ஒருத்தன் வயிற்று மட்டும்தான் பார்த்தான் அவர் சொல்லிட்டார் பான மாதிரி பால் பார்த்தவர் என்ன சொன்னார் அது ஒரு மாதிரி அவருக்கு என்ன பட்டுச்சோ அது காரை பிடிச்சவர் சொன்னார் உலக்க மாதிரி உண்மை ஒன்ன மாதிரியான அதுவும் அது ஒண்ணு வித்தியாசம் இல்லை நீ ஒரு உழக்காத ஒரு வாழ்க்கை வெறுப்புன்னு தான் முடிச்சிருக்கோம் அறிவு இருக்காது இதே போல அது இது போல ஏதாவது ஒரு அறிவிப்பை பார்த்துக் கொண்டு இதே போல பாருங்கள் தொத்து வியாதி இருக்கிறதா இல்லையா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அறிவிப்பிலே இருக்கிறது தொத்து வியாதி கிடையாது அவர்களே தொத்து வியாதி கிடையாது எந்த வியாதியும் தொத்துவதில்லை ஒரு ஒட்டகத்திற்கு சொறி பிடித்து விட்டது அந்த ஒட்டக கூட்டத்தை பல ஒட்டகத்துக்கு சொறி பிடித்து விட்டது அப்பொழுது சகாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே அந்த ஒட்டகத்திலிருந்து தானே இன்னொரு ஒட்டகத்திற்கு வந்திருக்கிறது வியாதி தொத்திக் கொண்டுதானே இருக்கிறது எந்த கருத்துப்பட சகாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லா கேட்டார்கள் ரசூலுல்லா கேட்டார்கள் முதல் ஒட்டகத்துக்கு சொறி எங்கிருந்து வந்தது முத முதல்ல ஒரு ஒட்டகத்துக்கு சொறி வந்துச்சு அது எங்கிருந்து வந்துச்சு அது எங்கிருந்து வந்ததோ அது யார் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்துதான் மற்ற ஒட்டகத்திற்கு வந்தது வியாதி தொத்துவதில்லை இது நம்முடைய கொள்கை நம்முடைய சரியன் அது எப்படிங்க இந்த காலத்துல எல்லா டாக்டர் சொல்றாங்களே போறாங்களேன்னு சொல்லுவீங்க இப்ப டாக்டர் பத்தி நான் சொல்றதுக்கு இல்ல மருத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு இல்ல ஆனா ஒரு உண்மை விளங்கணும் மருத்துவத்துல பல வைத்தியம் இருக்கு பல மருத்துவம் இருக்கு அதாவது சித்த சித்த வைத்தியம் இருக்கு அது மாதிரி தமிழ் வைத்தியம் இருக்கு ஹோமியோபதி இருக்கு அலோபதிக் இருக்கு என்னென்ன யூனானி இருக்கு எத்தனையோ இருக்கு இதுல பல வைத்தியத்துறைகள் குறிப்பாக அலோபதிக் சொத்து வைத்தியம் இருக்குன்னு சொல்லுது ஆனால் இன்றைக்கும் ஹோமியோபதியிலே அவர்களுடைய ஆராய்ச்சிப்படி தொத்து வியாதி இல்லை எந்த வியாதியும் தொத்துவதில்லை இன்றைக்கும் அவருடைய கருத்து அதுதான் மருத்துவர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெளிவாக சொன்னார்கள் வியாதி தொத்துவதில்லை ஆனால் ஹதீஸிலே இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது ஒரு காலரா பிளேக் போன்ற வியாதி வந்து அங்கே அந்த இடத்திலே அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடுங்கள் சிங்கத்தை பார்த்து ஓடுகிற மாதிரி வியாதி காலரா பிளேக் போன்ற வியாதி வந்த இடத்திலிருந்து சிங்கத்தை பார்த்து ஓடுகிற மாதிரி ஓடுங்கள் இப்ப இந்த ஹரிஸ்க்கு என்ன அர்த்தம் அந்த காலரா பிளேக் ஒட்டிக்கும் தானே அர்த்தம் இப்படிதானே விளங்கு அப்படித்தான் விளங்கும் யாருக்கு ஹதீசனுடைய அடிப்படையான அறிவு இல்லாதவர்களுக்கு அப்படி விளங்கலாம் ஆனால் இந்த ஹதீஸையும் தொத்து வியாதி இல்லை என்ற ஹதீஸையும் இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டும் இதே போல தாயத்து ஓதி பார்க்குதல் வேண்டாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூலுல்லா ஓதி பார்த்திருக்கிறார்கள் அதுவும் ஹதீஸ் இருக்கிறது இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டும் நான் இணைத்து பார்த்து என்ன கருத்து என்பதையும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஓதி பார்க்க வேண்டாம் இதுவும் அதிசயில இருக்கிறது தாயத்து வேண்டாம் இதுவும் அதிசயில இருக்கிறது ஆனா தாயத்து தாயத்துன்னு சொன்னா அந்த தாயத்திற்கு பாருங்க அதாவது எங்க போனாலும் போட்டுக்கிறது அது போடுறவங்க அதாவது சரியத்துப்படியா சரியத்து இல்லாமலா அதாவது ஈமான் உள்ளவர்களா ஈமான் இல்லாதவர்களா இது எல்லாம் அப்பாற்பட்டு போடுறாங்களா அது பத்தி பிரச்சனையே இல்லை கூடாது அதுல விஷயம் இது சரியத்துக்கு கட்டுப்பட்டவைகள் சரியத்திற்கு கட்டுப்பட்டவைகள் உண்டுமா இல்லையா அதிசயில ஒரு ஹரிஸ் வேண்டாம் என்று சொல்லுகிறது ஒரு ஹரிஸ் வேண்டும் என்று சொல்லுங்க இதை விளங்குவதற்கு நம்முடைய ஆராய்ச்சி செய்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எங்கே ஓதி பார்த்து அல்லது தாவீஸ் போட்டு தாயத்துங்கிற வார்த்தை வந்து தாவீஸ் உபயோகிக்க இதுதான் மார்க்கத்தில் உள்ள வார்த்தை இந்த தாயத்துங்கிறது ஈமான் இல்லாதவர்கள் உபயோகிக்கிற வார்த்தை ஆனா உபயோகிக்கிறவர்கள் எல்லாம் ஈமான் இல்லாம போவாங்கன்னு சொல்லல ஆனால் உபயோகிக்கிறது ஈமான் இல்லாதவர்கள் தான் உபயோகிப்பாங்க தாவீஸ் போடுறது இருக்கு இதுல தாவீதின் மீதே ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது அல்லாவுடைய நம்பிக்கை போய்விடுகிறது என்று சொன்னால் அவர் தாவீது போடக்கூடாது யாருக்கு தாவீது போட்டதற்கு பிறகும் அல்லாஹுதான் சிவா தருகிறான் தாவீது சிவா தருவதில்லை என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அவருக்கு தாவீது போடுவது ஜாயிஸ் அவங்களே நம்பிக்கையை பொறுத்தது நான் விளங்குவதற்காக தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய கல்வியில் இருக்கிற நம்பிக்கையை பொறுத்தது தாவீதையே நம்புகிறார் அவனுக்கு தாவீது போடுவது ஹராமாகிவிடும் அவன் தாவீது போடுகிறார் ஓதி பார்க்கிறார் ஆனால் நம்புகிறார் இந்த ஓதி பார்ப்பதோ தாவீது போடுவதோ எனக்கு சுகம் தருவதில்லை அல்லாஹுதான் எனக்கு சுகம் தருகிறார் என்று அவர் நம்புகிறார் என்று சொன்னால் பிறகு அவருக்கு தாவீது போடுவது ஜாய் இதே போல தொத்து வியாதி இருக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார் அவருக்கு அந்த வியாதி வந்துவிட்டால் கூட அவர் நம்புவார் இந்த வியாதி அல்லா வாக்கு எனக்கு வர வைத்து விட்டானே தவிர நான் கொத்து வியாதிக்காரருடனே இருந்ததனால் எனக்கு வந்தது என்ற நம்பிக்கை வராது என்று இருந்தால் தொத்து வியாதி இருக்கிற இடத்திலே அவர் இருக்கலாம் ஆனால் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு நம்பிக்கையை பொறுத்தவரை பலகீனமாக இருக்கிற காரணத்தினாலே சொத்து வியாதிக்காரருடனே அவர் இருந்து அல்லாவுடைய உரத்திலிருந்து எதிர்பாராமல் அவருக்கு அந்த வியாதி வந்துவிட்டால் இவருக்கு இப்படி நம்பிக்கை வந்துவிடும் எப்படி இவர் கூட இருந்ததுனாலதான் எனக்கு வியாதி வந்துருச்சு நம்பிக்கை வந்துடும் அப்படி நம்பிக்கை வந்துடும் அப்படி என்று பயந்தால் அவர் அந்த இடத்தை விட்டு முதல்ல போயிடுறது நல்லது ஏன் அந்த நம்பிக்கை வராம பாதுகாக்கிறதுக்காக வியாதி தொத்து என்பதற்காக அல்ல வியாதி தொத்து என்பதற்காக அல்ல கொள்கையிலே கோளாறு வந்துவிடும் ஈவானிலே பலவீனம் வந்துவிடும் ஈமானுக்கு குந்த சம்பந்து விடும் என்ற காரணத்தினாலே அந்த இடத்தை விட்டு போகச் சொன்னார்களே தவிர கொத்து வியாதி அந்த வியாதி கொள்ளும் என்ற காரணத்தினால் அல்ல என்பதை புரிந்து கொண்டால் பல ஹதீஸ்களையும் சேர்த்து பார்க்க வேண்டுமே தவிர ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்துவிட்டு அந்த ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு இப்படி இருக்கிறது என்று சொல்லுவது இருக்கிறது இது மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை புரியாதவர்கள் செய்வதுதான் ஆனால் மார்க்கத்தினுடைய அடிப்படை புரிவதற்கு அரபி ஞானமும் தேவைப்படுகிறது அரபி அரபியில் உள்ள குரானை அரபியில் தானே விளங்க முடியும் தமிழ் தமிழ் மொழிபெயர்ப்பு பார்க்க வேண்டும் ஆனால் அரபியை தமிழிலே இறக்க முடியுமா அரபியை தமிழிலே நான் சாதாரணமாக கேட்பதுண்டு நமக்கு தமிழே சரியா வழங்க தெரியல நமக்கு தமிழே சரியா வழங்க தெரியல ஒரு தடவை போகும்போது மேலப்பாளையத்துக்கு போயிருந்தேன் அப்ப சொன்னேன் அந்த பஸ்ல போன திருநெல்வேலி மதுரையிலும் திருநெல்வேலி புற பஸ்ல அப்ப அங்க எழுதி இருந்துச்சு திருக்குறள் எழுதி இருந்துச்சு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம்மழை எவ்வளவு பேருக்கு இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூம்மழை யாராவது ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற வாத்தியாரா இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவரா இருந்தா அவர் இந்த வேற இல்லைன்னு சொன்னா இப்ப துப்பாக்கின்னு சொன்னா நமக்கு அந்த துப்பாக்கி தான் யாவும் ஒரு வெளியே போலீஸ்காரர் வச்சிருக்கிற துப்பாக்கி இது என்ன அர்த்தம் உணவுப் பொருள்களை உண்ணுகிறவர்களுக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் தானே தண்ணீராக இருந்து மக்களுக்கு பயன் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது மழை இதுக்கு அர்த்தமா எதுக்கு அர்த்தங்க வல் ஆசிர் இன்னல் இன்சான ரவி குசுருக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி இருக்கு வாசிச்சது என்னவோ தமிழ் அதுக்கு அர்த்தம் சொன்னா அரபிக்கு தமிழ் சொன்ன மாதிரி இருக்கு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அந்த குரலாவது யாருக்கா தெரிஞ்சிருக்கும் இது நூத்தி முப்பத்தி ரெண்டாவது குரல் நினைக்கிறேன் நான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எத்தனை பேருக்காருக்கு சொல்ல முடியும் அரபிக்கே அரபி பார்க்காம அரபி தெரியாம அர்த்தம் சொல்றேன் சொல்லுகிறவர்களை நோக்கி கேட்கிறேன் இதை நான் வெறும் விதண்டவாதத்துக்கு சொல்லலை விளங்குறதுக்காக சொல்றேன் தமிழையே சரியா பேசினா தமிழையே ஆழமா பேசினா அழுத்தமா பேசினா புறநானூறு அகநானூறு வால்மீகி எழுதுனது அவர் எழுதுனது இவர் எழுதுனது இதையெல்லாம் படிச்சு பார்த்தா நமக்கு விளங்குறது இல்ல கரெக்டா சாதாரணமான இந்த குரலை சொன்ன யாதனின் யாதனின் நீங்கியான் மோதன் மோதல் அதனின் அதனின் இரல் என்ன அர்த்தம் எது எதை விட்டு மனசை நீங்கிக்கிறானோ அதான் அதனுடைய கஷ்டத்தை விட்டு அவன் நீங்கிக்குவான்னு அர்த்தம் எது எதை விட்டு நீங்கிக்கிறோமோ கார் வச்சுக்கல காரோட தொல்லையே இல்லை ஜுப்பா போடல பனியன் போடல அதை பத்தி கவலையே இல்லை பாக்கெட்ல பணமே இல்லை அதை பத்தி சிந்தனையே இல்லை எது இல்லாத போச்சு அதை பத்தி கவலையே இல்லை ரொம்ப நல்லது தாங்க உலகத்துல இல்லாம இருக்கிறதா ரொம்ப நல்லது இருக்கிறவங்களுக்கு தான் பயம் கூட வழியில கனம் இருந்தா தானே வழியில பயம் மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் அந்த காலத்துல பணம் காசுல மடியில தான் வைக்கிறது இப்போ பழக்கத்துல கிராமங்கள்ல இருக்கு பாக்கெட் இல்ல மடியில வைக்க மடியில கிளம்ப இருந்தா மடியில பயம் அதே மாதிரி செல்வம் இல்லை சொத்து இல்லை வீடு இல்லை என்ன பயம் பிறகு யாதனின் யாதனின் நீங்கியான் எதை எதை விட்டு நீங்கிக் கொண்டாலோ அதனின் அதனின் அதை விட்டு நோதல் இழல் நோகுவதற்குரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்ப தமிழையே நாம சரியா விளக்க முடியலையே அரபியில் இருக்கக்கூடிய அலஹந்து இரபில் ஆலமீன் ரஹீம் மாலிக் யோமித்தீன் இதுக்கு தமிழ் எழுதியிருப்பாங்க மாலிக் யோமித்தீன் கியாமத்து நாளுடைய மாலிக் என்று எழுதியிருப்பான் அதிகாரி எஜமான மாலிக் என்றால் என்ன இது எந்த வார்த்தையிலிருந்து வந்தது இதெல்லாம் ஆராய் செய்து அல்ஹந்து இதுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமா பார்த்திருப்போம் சர்வ புகழும் அல்ஹந்து சர்வ புகழும் சர்வங்கிற வார்த்தை எங்க இருக்கு அந்த புகழ் அல்ஹந்து சர்வ புகழும் எல்லா புகழும் எல்லாம் என்ன வார்த்தை இருக்கு குன்னுல் ஹம்பி ஜமீருல் ஹம்தி அப்படின்னு இருந்தா சர்வ புகழும் எல்லா புகழும் சொல்றது பொருந்தும் இங்க அப்படி இல்லையே அல்ஹந்து தானே இருக்கு இப்போ அல்லுக்கு அர்த்தம் என்ன அல்ல என்னென்ன வகை இருக்கு அது இஸ்திகராக்கு வருது ஜின்ஸுக்கு வருது இதெல்லாம் அரபி படிக்காமல் எப்படி விளங்க முடியும் என்பதை நம்மால் விளங்க முடியவில்லை ஆக பெரியவர்களே நண்பர்களே தொழுகை தராதீன் தொழுகையை பொறுத்தவரை தராதீன் தொழுகையை பொறுத்தவரை அதை குழப்புகிறார்கள் என்ன குழப்புகிறார்கள் அதில் முதல்ல தராவின்னு சொன்னாங்க இப்ப புடிஞ்சு புடிஞ்சு பார்த்தா ரசூல்ல தராவியை தொழுகலை இஷாவுக்கு பிறகு தொழுகலை ஜமாத்தா தொழுகலை மசீத தொழுகலை யாரை தொழுக சொல்லலை எதுவும் இல்லை இப்படி இருக்க தராவி எங்கிருந்து வந்துச்சு அது சிறந்த வார்த்தை இல்லை அதனாலே நான் பள்ளியில ரமதானுக்கு முன்னால பேசுறேன் இதே தராவி தொழுகை பற்றி பேசிட்டு சொன்னதான் நான் தராவி தொழுகை அதாவது இந்த எட்டு ரக்காத்து என்பது சரியில்லை அது இருபது ரக்காத்து தான் சொல்லி இப்ப அதற்கு பதில் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு பதில் ஏதோ ஒரு மூலமாக வேறொரு வேறொரு வேறு சில நபர்கள் மூலமாக இப்படி ஒருவர் பேசிவிட்டு போயிருக்கிறார் இப்படி ஒருவர் பேசிவிட்டு போயிருக்கிறார் என்னுடைய பேரையும் குறித்து அவர் எட்டு லட்சம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு எட்டு லட்சம் பெருசு இல்லை அப்படி சொல்றதுல இருந்து என்ன தெரியுது சொல்றதுல தெரியுது இல்லைன்னா அதை பத்தி பேசவே வேண்டியது இல்லையே அதை பத்தி பேச ஒரு வஸ்துவை பத்தி பேசுறதே அதை பத்தி ஒரு அதாவது கவனம் சென்றுச்சுங்கிறதுக்கு தான் அர்த்தம் எட்டு லட்சம் பெருசு இல்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் வேற யாராலும் பரவாயில்லை ஒருத்தர் வெளியூருக்கு போனார் ஒருத்தர் வெளியூருக்கு போனார் பெரிய முதலாளி போய் இருக்கும் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தார் அவர் சாதாரணமான ஆளிய ஆனா போய் அடுத்த ஊருக்கு ஒரு ரெண்டு பேரும் போக போறான் அப்போ இந்த ஏற சொன்னாரு எஜமா உங்க பைஜாமா ரெண்டு பேரும் பைஜாமா போட்டிருந்தான் சொன்னாரு உங்க பைஜாமா ரொம்ப அழுக்கா இருக்குது என் பைஜாமா வெள்ளையா இருக்குது இப்ப வேணா வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்ங்கள உதாரணமா உங்க கைலி ரொம்ப அழுக்கா இருக்குது என் கைலி நல்ல வெள்ளையா இருக்குது நீங்க பெரிய முதலாளி இவ்வளவு பெரிய தனவந்தர் நீங்க அழுக்கு கைலி கொட்டிட்டு போனா ஊர்ல மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க அதனால நான் என் கைலி உங்களுக்கு தந்துடுறேன் நீங்க கட்டிக்கங்க உங்க கைலி நான் கட்டிக்கிறேன்னு சொன்னார் அவரும் பாரு இல்ல வேண்டான்னு சொன்னார் இல்ல இல்ல சொன்னார் சரி அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாரு முதலாளி வந்து இந்த கைலியை வாங்கி கட்டிக்கிட்டார் போற வேண்டிய ஊருக்கு போறான் கிராமத்துக்கு போனான் அங்க போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிராமவாசி ஏழை இருந்தார்களே இவரு அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு போது சொன்னாரு இவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் பணக்காரர் பெரிய முதலாளி எங்க ஊர்ல இவருக்கு இப்படி எல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனா இந்த கைலி என்னோட பிண்டர் இவ என்ன வந்துச்சு கேள்வி இது ஏன் சொல்லணும் அதே மாதிரி அவருக்கு கோவம் வந்துருச்சு ஊரை விட்டு வெளியே வந்தோம்னு சொன்னார் இந்த இந்த நிமிஷமே அவன் கேள்வியை கட்டிக்கிறார் இல்ல இல்லையே என்னமா வேண்டவே வேண்டாம் இல்ல முடியாது இல்ல வேண்டவே வேண்டாம் சரி ரொம்ப கஞ்சனார் இது இதை பத்தி பேசவே கூடாது இதை பத்தி பேசவே கூடாது நீ பேசவே மாட்டேன் என்னதுன்னு சொல்லக்கூடாது என்னதுன்னு சொல்லக்கூடாது என்னோட இல்லைன்னு சொல்லக்கூடாது என்னோட இல்லைன்னு சொல்லக்கூடாது சரி மூணாவது கிராமத்துக்கு போனாங்க போய் பேசிட்டே இருந்தார் இவர் பெரிய செல்வந்தருங்க இவர் பணக்காரருங்க வசதி உள்ளவருங்க இந்த கைதியை பத்தி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் எட்டு லட்சத்தை பத்தி ஏன் சொல்றேன் இது விட்டு உனக்கு எட்டு லட்சம் மனசுல போய் பதியாம இருந்தா நீ எட்டு லட்சம் எங்களுக்கு பெருசு இல்லைன்னு சொல்லுவியா பெருசு இல்லைன்னு சொல்றாங்க பெருசா இருந்தா தான் சொல்லுவேன் இது சைக்காலஜி இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி எழுதிட்டு அதுக்கு பின்னால் எழுதி இருக்கிறாங்க இப்படி பேசின ஆள எங்களோட விவாதம் செய்யறதுக்கு நீங்க புடிச்சு கொண்டு வாங்க நான் என்ன எருமையா பெற வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் சகோதரர்களை என்னிடத்தில் கேட்க வேண்டியதுதானே நான் தானே பேசினேன் நான் தானே பேசினேன் இந்த ஊரில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் வந்துச்சு நான் சமதான நீங்க வந்திருந்தேன் ஒரு பள்ளிவாசல் அந்த நோட்டீஸ் என்ற காமிச்சாங்க அந்த நிர்வாக சம்பந்தப்பட்டவரை காமிச்சார் காமிச்ச உடனே நான் நினைச்சேன் இவர் விவாதத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு குடிச்சிட்டு போறாரு போறாரு அவர் சொன்னார் இப்படி நோட்டீஸ் வந்திருக்குது நீங்க பாக்குறதுக்காக உங்ககிட்ட கொடுத்த நீங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு பிறகு திண்டுக்கல் உள்ள சில பள்ளிக்கு வந்ததாக கேள்வி எந்த அளவுக்கு தெரியாது ஆக நான் சொல்லுகிறேன் சோதர்களே இந்த நேரத்தில் அல்ல இந்த நேரத்தில் அல்ல எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மணி பத்து நெருங்குது யாருக்கு பத்து பத்து வரும் எனக்கு ஒரு எப்போ சொல்லுவேன் பாடத்துல நான் ஒருத்தர் மணி கேட்டாரா மணி எத்தனை அவர் சொன்னாரா பத்து பத்து இவர் சொன்னாரா ஒரு தடவை சொன்னா போதும் எனக்கு சீக்கிரம் கவனிச்சவங்களுக்கு தான் விளங்கும் சில பேருக்கு ரொம்ப நேரம் நாளைக்கு விளங்கினால விளங்கும் மணி பத்தே கால் இல்ல பத்து பதினஞ்சு இல்ல பத்து அஞ்சு இல்ல மணி பத்து பத்துண்டாரு அவர் பதில் என்ன சொன்னாருங்க ஒரு தடவை சொன்னா போது எனக்கு காது நல்லா கேட்குது ஆக மணி பத்து பத்த நெறிஞ்சிட்டு இருக்குது முடிக்க வேண்டிய தருணம் நான் சொல்லுகிறேன் இந்த எட்டு ரக்காத் இல்லை என்பதை பற்றி இந்த ஒரு மணி நேரம் அல்ல எட்டு நாள் என்னாலே பேச முடியும் எட்டு நாள் பேச முடியும் சில பேர் எட்டு நாள் வெறும் பேசியே தங்களுடைய சாதனை கிண்ணஸ் புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க சில பேர் ஏழு நாளே என்னவோ நகைச்சுவையாக பேசியே கின்னஸ் புத்தகத்தில் இடப்பட்டிருக்கிறாங்க எட்டு நாள் தராதிகை பற்றி அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வெறும் தராதிகாவே இருக்காது அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் அதிசிகள் ஆனா முழிக்க முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது ஒண்ணு ரெண்டுக்கு போகாம இருக்க முடியாது அதனால முடியாதே தவிர இல்லையானால் விளக்கங்கள் அவ்வளவு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுதது என்பது இரவு தொழுகை மட்டும்தான் இப்பொழுது இவர்கள் தராதி என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே இப்பொழுது அதிலே மாட்டிக்கொண்டு சொல்லுகிறார்கள் தராதி என்ற வார்த்தையை என்னுடைய சுங்கம்பள்ளியினுடைய பேச்சுக்கு பிறகு அவர்கள் எழுதியிருக்கிற அத்தனை கடிதத்திலும் தராதி என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இரவு தொழுகை என்ற வார்த்தை எழுதியிருக்கிறார்கள் எங்கே போனது தராதி நான் சொன்னேன் மாலை கண்டால் வாழை இல்லை மாலை மாலை கண்டால் வாழை இல்லை மாலை கீழே கிடக்கிற மாதிரி பார்த்தா பிறகு என்ன இல்லைங்க வாழை இலை இல்லை வாழை இலையா பார்த்தா மாலை இல்லை கயிறு கயிற்றை கண்டால் பாம்பு இல்லை பாம்பை கண்டால் கயிறு இல்லை தகச்சது இருந்தால் தராவி இல்லை தராவி இருந்தால் தகச்சது இரவு தொழுகை இரவு தொழுகை இரவு தொழுகை நாம் இரவு தொழுகையை பற்றி பேசவே இல்லை நாம் பேசுவதெல்லாம் தராதிகை பற்றி பேசுகிறோம் அதற்கு உணர்வது எல்லா எல்லாம் அவர்கள் ரசூல்லாய் செல்லல்லாரை செல்லம் அவர்களுடைய நோக்கத்தை அவர்களுடைய விருப்பத்தை புரிந்து செயல்படுத்தி இன்றளவும் இன்றளவும் அல் ஹதியு சஹீப் அல் ஹதியு சஹீப் நபவி ஸ்ரீ சலாத்தி தராரே அல்லாமா ஷேக் முகமது அலி சாபூனி இப்பொழுது அதான் சவுதியினுடைய அரச ஆட்சி சவுதி கவர்மெண்டினுடைய அதிகாரப்பூர்வமான நூலிலே தராவி இருபது ரக்காத்து என்று சமீப காலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது காலாகாலமாக யாருமே மறுக்கவில்லை அல்லாமா இவனு தைனியா எழுதும் பொழுது அதற்கு இவனு வருது அதற்கு துமரது இல்லா முத்தாலான செய்ததை பலம் அகாலவு பைனல் முஹாஜிரீன் அவன் அன்சார் பலம் யுன்கிருஹு ஆகதுன் அல்லாம இவனு தைமியா தன்னுடைய பத்தாவாவிலே இருக்கிறார்கள் அகாமகு அதில் துமரது எல்லாம் இருபது ரக்காத்து தொழில் சொன்னார்களே பைனல் முஹாஜிரீன வல்லன் சார் பைனல் முஹாஜிரின் அவல் அன்சார் முஹாஜிர்கள் இருந்தார்கள் அன்சார்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியிலே தான் இருபது ரக்காத்தை அவர்கள் தொழுக சொன்னார்கள் பலம் பலம் ஜுன்கிருகுவாகதும் யாருமே அதை மறுக்கவில்லை எனவே அதுதான் சுண்ணத்தை தீவின் செய்தியா எழுதியிருக்கிறார்கள் எல்லாவற்றை விட மேலாக நான் கடைசி கட்டத்துக்கு வருகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக சிஹா சித்தாவிலே ஆறு சரியான கிரந்தங்களில் சொல்கிறோமே அதுவே திருமதி இருக்கிறதே அது ஒரு அபூர்வமான நூல் ஏனென்றால் ஹதீஸ்களை சொன்னதற்கு பிறகு இமாம் திருமதி அவர்கள் அந்த ஹதீஸை பற்றி தங்களுடைய கருத்தையும் சொல்லுகிறார்கள் மற்ற இமாம்கள் ஹதீஸை சொல்லுவார்களே தவிர தங்களுடைய கருத்தை சொல்லுவதில்லை ஆனால் இமாம் திருமதி அவர்கள் தங்களுடைய கருத்தையும் அந்த ஹதீஸ்களுக்கு பின்னாலே சொல்லுகிறார்கள் இமாம் திருமதி ஒரே ஒரு விவாயத்தை தான் தங்களுடைய கிதாபிலே ரமலான் சம்பந்தமாக இந்த தராவி சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அக்சரு அகலில் அழிமி அலாமா அலாமா ரூபிய அன் அலிஜின் உமர வகைரிகிமாம் அது இமாம் திருமதி சொல்லுகிறார்கள் அதற்கு அலி அதற்கு உமர் இன்னும் மற்றவர்கள் என்று ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறபடி அதிகமான எரிமுடையவர்களில் அதிகமானோர் தராவி இருபது ரக்காத் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் யார் சொல்லுகிறார்கள் இமாம் திருமதி சொல்லுகிறார்கள் இமாம் திருமதி ஹதீசுகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அந்த முடிவையே இவர்கள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் திருமதியை பற்றியும் திருமதியில் உள்ள ஹதீஸை பற்றியும் மற்ற உள்ள ஹதீசை பற்றியும் எப்படி ஆராய் செய்திருப்பார்கள் என்பது புரியவில்லை இமாம் திருமதி சுண்ணத்தாக இல்லாத ஒன்றை சுண்ணத் என்று சொல்லி இருக்க முடியுமா ஆசிரியர் எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர் பாருங்க ஒரு ஒன்று சொல்லுகிறார்கள் இடையில சொல்லுகிறேன் அப்படி ஒரு அதாவது இமாம்களை பற்றியும் அந்த அபு பற்றியும் இமாம் சாதி ரஹமுல்லாவை பற்றியும் இன்னும் மற்ற இமாம்களை பற்றி ஒரு இமேஜ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு பிரமை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் பெரியவங்க அவங்களை பத்தி குத்தமே சொல்லக்கூடாது ஆமா அவங்களை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு ஒரு பொய் பொய் பொய் சாயல் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க சகோதரர்களே யார காலையில சைபத்தின் சொன்னது மாதிரி இங்கே பலர் இருப்பார்கள் இவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு போய் தங்களுடைய எஜமானர்களிடத்தில் சொல்லுவார்களே தங்களுடைய எஜமானர்களிடத்தில் இடத்தில் செல்வார்களே நீங்கள் உங்களுடைய எஜமானர்களுக்கு ஒரு இமேஜை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் இமாம் திருமதிக்கு இமேஜ் இருந்தால் என்ன கெட்டு போய்விட்டது இமாம் அபு ஹனீஃபாவுக்கு இமேஜ் இருந்தால் என்ன கெட்டு போய்விட்டது இமாம் ஷாஃபியுடைய இமேஜ் இருந்தால் என்ன கெட்டு போய்விட்டது சகோதரர்களே அவர்களுடைய தக்குவா அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய உயர்வு தவறு செய்திருக்கிறார்களா செய்ய முடியாதா இமாம் அபு தவறு செய்ய முடியாதா யார் சொன்னது தவறு செய்ய முடியாது என்று நிரூபிக்க முடியுமா இமாம் அபு ஹனீஃபா தவறு செய்ய மாட்டார்கள் என்று அலுசுத்தத்துவல் ஜமாத்தினுடைய கிதாபுகளில் இருந்து ஏதாவது ஒன்றிலே நிரூபித்து விட்டால் நீங்கள் சொல்லுகிற அத்தனைக்கும் நான் கட்டுப்படுகிறேன் ஏன்னா இப்ப பணத்தை சொல்றது நல்ல நல்லதா இல்ல ஏற்கனவே சொல்லியாச்சு எங்களுடைய கிதாபுகளில் இருந்து அருள் சுந்தர் ஜமாத்துடைய கிதாபில் இருந்து இமாம் அபு ஹலீஃபா தவறு செய்ய மாட்டார்கள் இமாம் ஷாஃபி தவறு செய்ய மாட்டார்கள் உலகத்தில் யாருமே சிலரை குறித்து அவர்கள் தவறே செய்ய முடியாது அவர்கள் மாசு என்று எழுதியிருப்பதாக காண்பித்தால் நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் நீங்கள் சொல்லுகிற இடத்துக்கு வர தகுந்தவன் நீங்கள் சொல்லுகிற வேலை செய்பவன் நீங்கள் நிரூபிங்கள் பார்க்கலாம் நபிமார்களை தவிர யாருமே மாசூம் இல்லை நம்முடைய ஆளு சின்னத்தோல் ஜமாத்துடைய கொள்கையும் அக்கைதா இது இந்த அக்கைதாவிலே நாம் நூற்றுக்கு நூற்று ஒன்று சரியானவர்கள் நாங்கள் நூற்றுக்கு நூற்று ஒன்று சரியானவர்கள் நபிமார்கள் தான் பாவம் செய்யாதவர்கள் நபிமார்களை தவிர உள்ள யாருமே பாவம் செய்யலாம் அது கொள்கை ஆனால் தவறு செய்யலாம் அது நம்முடைய கொள்கை ஆனால் செய்கிறதையெல்லாம் தவறு என்று சொல்வது உங்களுடைய கொள்கை சொன்னாரு அதாவது அமானியதற்கே சொன்ன யாபம் இருக்கு அமானியதற்கே சொன்ன ஞாபகம் இருக்கு ஏதோ பேச்சுவாக்கள் வரும்போது அதற்கு பொடி போடுவாங்க மூக்கு பொடி பொடி விஷயம்தான் இப்ப போடுறது நல்லதா கெட்டதா அதை பத்தி எல்லாம் விமர்சனம் நமக்கு தேவையில்லை எப்பவும் கையில பொடி டப்பா வச்சிருப்பாங்க அந்த பொடி டப்பா அப்படியே தடவிக்கிட்டே இருப்பாங்க அதில் வேகமா தடவுறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் வேகமா சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் உண்மையில என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதற்கு போல சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறவங்களை உடனுக்குடன் பதில் சொல்றவங்களை நான் பார்த்ததில்லை அந்த கொடிகப்பா அப்படியே தலைவிட்டே இருப்பாங்க கொடி போடுற அப்படி மூக்க வைப்பாங்க சில பேர் மூக்க அப்படி இழுப்பாங்க இழுத்தா அது நம்ம மூலம் வரைக்கும் ஏறும் அந்த இழுவை இருக்கு நம்ம வரைக்கும் நானும் பொடி போட்டுக்கிட்டு இருந்தேன் பதினோரு வயசுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் போட்டேன் பதினோரு வயசுல இருந்து ஸ்கூல்ல சளி பிடிச்சிச்சுன்னு சொல்லி போட்ட பழக்கம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பொடி போட்டேன் அதுவும் போட்டேன்னு சொன்னா ஒரு நாள் கூட விடாம தேவபந்திர ஓதும் போது ஏதோ சில நாள் விடலான்னு விட்டு பார்த்தேன் விட முடியல அங்க போய் அந்த மருந்து கரையில நாசூர் ஒன்று விக்குது தேவபந்திர அந்த நாசூர் மூக்குப்பொடி வாசி இருக்கும் அதனால அதை வாங்கி போட்டுக்கிட்டேன் விட்டனா எப்பவும் கூட இருக்க யார் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு மனைவி கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் பொடிதப்பாவும் கர்ச்சிப்பும் கூட இருக்கணும் பொடிதப்பா தலையற கடையில் இருந்தா தான் தூக்கம் வரும் பயான் செய்யறதா இருந்தா பொடி போட்டுக்கிட்டு பயான் செய்தா தான் பயானே வரும் பொடி போடாம பயான் செய்தா வராது சாப்பிடறதுக்கு முந்தைய பொடி போடுறோம் இதுக்கு இடையில எங்கேயாவது உருதுல பேசுறவங்களுக்கு தரிஜமா செய்யறதா இருந்தா அவர் உருது பேசிக்கிட்டு இருப்பாரு பாருங்க அப்ப மெதுவா டப்பாவை எடுத்து கூட்டம் எல்லாம் இருப்பாங்க அப்படியே எடுத்து அப்படி பொடி எடுத்து அப்படி போட்டுக்கோ அப்படி பழக்கம் இருந்துச்சு நான் ஓதுற காலத்திலையும் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால அமானியத்தில் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ பேச்சுவாக்கில் அதில் கொடி போடுறவங்க எல்லாம் பெரிய அரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் தான் சொன்ன யாபகம் யார் சொன்னாங்களோ தெரியல பொடி போடுறவங்க எல்லாம் பெரிய அது நான் அப்படி சொல்லல அரியர்கள் எல்லாம் பொடி போடுறாங்க அதற்கு அப்படின்னு சொன்னேன் அப்ப சில அரியர்களை மேற்கொள்ளும் காட்ட முஸ்லிம் அல்லாத அரியர்கள் பல பேர் நிறைய பேர் குடி போடுறாங்க அந்த அறிஞர்கள் சொன்ன பாருங்க அந்த அரிய குடி போடுறாரு அந்த அரிய குடி போடுறாரு அறிஞர் என்றே பேர் பெற்ற ஒருவர் பிடி போட்டுக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் அரியர் என்றே பேர் பெற்றவர் அரியர் சொன்னா அவர் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் அவரும் பொடி போட்டுக்கிட்டு இருந்தார் அதனால சொன்னா எல்லாம் குடி போடுறாங்க உடனே அதன் சொன்னாங்க அதனால குடி போடுறவங்க எல்லாம் அறிஞர்கள் இல்லை உடனே சொன்னாங்க உடனே சொன்னாங்க அதற்கு அரியர்கள் பொடி போடுறாங்க உடனே சொன்னாங்க பொடி போடுறவங்க அரியர்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க என்னப்பா மந்திகளை படிச்சது இல்லையா வெள்ளையெல்லாம் கொக்கு கொக்கெல்லாம் வெள்ளை அதனால வெள்ளையெல்லாம் குக்கா கொக்கெல்லாம் வெள்ளை காகமெல்லாம் கருப்பு அதனால கருப்பெல்லாம் காக்காயா வெள்ளையெல்லாம் குக்கா அப்படி இல்லையே அதே போல இது மாதிரி நிறைய விஷயங்கள் அமானிய விஷயங்கள் சொன்னதானா ஆச்சரிய ஆச்சரியகரமான விஷயங்கள் இருக்கு ஒரு தடவை மாநில பத்து ஆறு நம்ம படிக்கு பாருங்க பத்து பத்து ஆக போகுது அவனை சொன்னாங்க ஒருத்தர் ஒரு குதிரை கொண்டு வந்தான் பாக்குறதுக்கு நாலனா காசு குதிரை பாக்குறது என்ன குதிரைன்னு சொன்னா அந்த குதிரைக்கு வால் இருக்கிற இடத்துல தலை இருக்குது தலை இருக்கிற இடத்துல வால் இருக்குது ஒரு குதிரை அதுக்கு வால் இருக்கிற இடத்துல தலையும் தலை இருக்கிற இடத்துல வாழும் அதை கட்டி வச்சுதான் ஒரு இடத்துல அதுக்கு மரப்பெல்லாம் போட்டா ஒரு பக்கமா வரணும் ஒரு பக்கமா போகணும் நாலெல்லாம் காசு எல்லாரும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இதுல ஒரு ஆள் கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஆள் இருந்தார் அவர் கேட்டாரு எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டார் அதனால போய் பாத்துக்கங்க போயிட்டார் அடுத்த ஆள் வந்தார் அவர் கேட்டார் எப்படி இருக்குது நீங்க போய் பாத்துக்கங்கன்னு போயிட்டார் இப்படியே நிறைய பேர் கேட்டா எல்லாரும் போய் பாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் நம்ம மாதிரி சொன்னது ஞாபகம் வந்ததுனால சொன்னேன் கடைசியா இவர் பார்த்தாரு சரி நம்மளே போய் பாத்துருவோம்னு பார்த்தாரு அங்க போய் பார்த்தா குதிரைக்கு புல்லு போடுறதுக்கு முன்னால வச்சு ஒரு பழைய கட்டி அதுல புல்லு போட்டிருக்கு குதிரையை திருப்பி கட்டி வச்சிருக்கான் குதிரைக்கு புல்ல போட்டு குதிரையை திருப்பி கட்டியிருக்கிறான் இப்ப குதிரைக்கு தலை இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்துருச்சு பாலு பால் இருக்க வேண்டிய இடத்துல தலை இதை வெளியே சொல்லலாமா இந்த வெக்க கேட்ட நாலதாவும் போய் பகுத்தறிவும் போச்சு இதை வெளியே சொல்லலாமா இது மாதிரியான பல விஷயங்கள் சகோதரர்களே நம்முடைய பெரியார்கள் அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா அமானிய தரத்துடைய புத்தி இந்த காலத்தில் இருந்தவங்க தானே அவருடைய புத்திக்கு ஈடான ஒரு ஆளை பார்க்க முடியவில்லையே அபு ஹனீஃபாவுடைய புத்திக்கு ஈடான ஒரு ஆளை நீ கொண்டு வரப் போகிறாயா ஏன் அபு ஹனீஃபாவுக்கு இமேஜ் இருக்கக்கூடாது நான் கேட்கிறேன் திரும்ப திரும்ப கேட்கிறேன் அபு ஹனீஃபாவுக்கு ஏன் இமேஜ் இருக்கக்கூடாது இமாம் சாதிக்கு ஏன் இமேஜ் இருக்கக்கூடாது தவறே செய்ய மாட்டார்கள் என்று கொள்கை இல்லை ஆனால் அவர்கள் செய்ததை எல்லாம் தவறு என்று சொல்கிற கொள்கை இருக்கக்கூடாது எதை செய்தாலும் தவறு என்று சொல்லுவதா அவர்கள் செய்ததெல்லாம் தவறா அலச வேண்டும் ஆராய வேண்டும் பார்க்க வேண்டும் அதிலும் இமாமாவோ காலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இமாமாவோ அனிமா எண்பது எண்பதிலிருந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய காலம் என்ன பின்னாலே வந்தவர்களுடைய காலம் என்ன அந்த காலத்திலே இருந்தவர்களுடைய அறிவும் புத்தியும் தீச்சன்யமும் தக்குவாவும் எவ்வளவு இருந்திருக்கும் அவர்களுடைய மேன்மை எப்படி இருந்திருக்கும் நான் சொல்ல வருகிறேன் அதில் தபுமுக்கள் சித்திக்கிறது இல்லாமத்தாலான குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னபோது சகாபாக்கள் ஷஹீதாகிக் கொண்டிருக்கிறார்கள் குரானை ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் குரானை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதில் தபுவக்கர் சொன்னபதில் எப்படி சேர்க்கிறது அது எப்படி சரியாகும் அதெல்லாம் சொல்லல ரசூல்லாஹி சல்லல்லாஹி செல்லம் செய்யாத ஒரு காரியத்தை நான் எப்படி செய்வது சகாபாக்களிலே யாருமே ரசூல்லா செய்யாத ஒன்றை செய்திருக்கவே முடியாது அதற்கு உமர் அலி அல்லா முத்தாலானு அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் மீனதாக சொல்லலாம் சரியான கிரந்தங்களில் இருக்கிறது லவுக்கான பாதி நபிக்குள்ள காண உமரு எனக்கு பின்னாலே நபியாக ஆக்குவதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு உமரை நபியாக்கி இருப்பான் உமருக்கு முகாவிலே உமரை எதிர்த்து நின்று அது சுற்றத்தா அது உமராக செய்தார்களா அது அவராக செய்தார்களா அது இவர்களாக செய்தார்களா இப்படி ஒரு கேள்வி கேட்பவர்கள் எப்படி இருக்கு எப்படி அதாவது தங்களுடைய ஈமானை பாதுகாக்கப் போகிறார்கள் தெரியவில்லை அதிலும் கேட்கிறார்கள் நீங்கள் அதை பெரிய பெரிய தராந்தரை தேடுங்கள் எங்களை பற்றி இப்படி ஒரு மாநாடு தேவையா அவர்கள் கேட்கிறார்கள் இப்படி ஒரு மாநாடு தேவையா இந்த ஷரியத் மாநாடு ஏன் எதற்காக ஒரு நோட்டீஸ் இந்த சரியத் மாநாடு ஏன் அதற்காக மதுவை தடுப்பதற்கா விபச்சாரத்தை தடுப்பதற்கா தர்காவை தடுப்பதற்கா விதரத்தை தடுப்பதற்கா சகோதரர்களே அத்தனையும் தடுக்கத்தான் வேண்டும் அதற்கு முன்னாலே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையையே அழிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை உருவாகி கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்தாமல் வேறு என்ன காரியம் முதலிலே செய்வது எனவே முதல் முதலிலே தடுத்து நிறுத்த வேண்டிய காரியம் இதுதான் வீட்டுக்குள்ளே என்னென்னவோ நடக்கிறது அதையெல்லாம் தடுப்போம் உள்ளே போய் தடுப்போம் திருடன் உள்ளே வரவிடாமல் கதவை மூட வேண்டுமா வேண்டாமா எங்க வீட்டுக்குள்ள அது நடக்குது இது நடக்குது நீங்க ஏன் கதவு மூடிக்கிட்டு கதவு மூடற பிறகுதான் வீட்டுக்குள்ள சரி செய்ய முடியும் அதே போல சகோதரர்களே இஸ்லாமினுடைய அடிப்படை கொள்கை அடிப்படை கொள்கை குரான் அதீஸ் இஜ்மா கியாஸ் இதன் மூலமாக நிரூபி நிரூபிக்கப்பட்டது தராவிய தொழுகை இரவு தொழுகை பற்றி பேச்சில்லை ஏமாற்றாதீர்கள் எங்களை ஏமாற்ற முயற்சிக்காதீர்கள் எங்களை குழப்ப முயற்சிக்காதீர்கள் இரவு தொழுகை வேறு எப்படி இஷா தொழுகை வேறு இரவு தொழுகை வேறு அதே போல இரவு தொழுகை வேறு தராதி வேறு தராதி இருபது ரக்காத்து அதற்கு உமருடைய காலத்திலிருந்து அது நடைபெற்று வருகிறது உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் அது ஏற்று நடைமுறையில் இருந்து வருகிறது இதை மறுக்கிற நீங்கள் தொழுபவர்களை தடுக்கிறீர்கள் தொழுபவர்களை தடுப்பவர்கள் தங்களுடைய ஈமானை எந்த காரணம் கொண்டு பாதுகாக்க முடியாது என்று உங்களை எச்சரிக்கிறேன் அதே நேரத்திலே நீங்கள் ஈவானுடையவர்களாக ஆக வேண்டும் சலாமத்துடையவர்களாக ஆக வேண்டும் நீங்களும் நாங்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையை தவிர உங்களை எதிர்த்து போராடுவதோ அதற்காக வேண்டாத விவாதங்கள் செய்வதோ விதண்டா வாதங்கள் செய்வதோ தர்க்கமோ குதர்க்கமோ எங்களுடைய நோக்கம் இல்லை என்பதை நான் ஜமாத்துல்லமாவனுடைய வெறும் நம்முடைய மதுரை திண்டுக்கல் மாவட்ட ஜமாத்துள்ளமா இல்லை தமிழ்நாடு தமிழ தமிழக மாநில ஜமாத்துமாவின் சார்பாக நான் தெல்ல சொல்லிக் கொள்கிறேன் யாருடனும் சண்டை போடுவது நம்முடைய நோக்கம் அல்ல நம்முடைய ஒரே நோக்கம் இஸ்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஏன் இந்த தவறுகள் எல்லாம் நடக்கிறதே அதை என்ன செய்தி என்று கேட்கிறீர்களா வாருங்கள் நீங்களும் நாமும் சேர்ந்து தவறை நிறுத்துவதற்கு செய்வோம் என்ன வழியோ அந்த வழியிலே செல்வோம் தவறை நிறுத்துவதற்கு நேராக செல்லுங்களேன் மலிவு விலை மதுக்கடைக்கு போங்கள் அங்கே குடிப்பவர்களை உங்களுடைய கையாலே தடுங்கள் என்று பார்க்கலாம் செல்லுங்களேன் வெளியில இருக்கிறதா ஏதோ பண்ணால் இருக்கிற வேட்டையில் உட்கார்ந்து கொண்டு மதுவை பற்றியும் விபச்சாரத்தை பற்றியும் பேசிய உங்களிடத்திலே நாங்கள் என்ன விவாதம் செய்ய வேண்டியது இருக்கிறது ஒளிந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாருங்களேன் மதுக்கடைக்கு வாருங்களேன் சினிமா கொட்டகைக்கு வாருங்களேன் நாடகம் நடக்கிற இடங்களுக்கு வாருங்களேன் விபச்சார விடுதிகளுக்கு வந்தீர்களா செய்வீர்களா செய்ய முனைந்தீர்களா செய்ய முடியுமா திராணி இல்லாத நீங்கள் அதற்கு திராணி இல்லாத நீங்கள் எங்களை பார்த்து என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறீர்களா நாங்கள் செய்து கொண்டிருக்கிற நாங்கள் என்று சொன்னால் என்னை சொல்லவில்லை இந்த உலகாக்களுடைய சமுதாயம் அரபி மதரசாக்கள் அந்த கிதாவுகள் தங்களை அழித்துக் கொண்டு தங்களை பணவாக்கிக் கொண்டு செய்திருக்கிற காரணத்தினால்தான் இது இஸ்லாம் உலகத்திலே இருக்கிறது இல்லையானால் இந்த உலகாக்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகாக்கள் இல்லாமல் இருந்திருந்தால் வணங்குபவர்களுக்கெல்லாம் அழகூட்டுபவர் என்ற பெயர் உனக்கு இருக்கிறது அந்த பெயரே உனக்கு இருந்திருக்காது தெளிவாக சொல்லுகிறேன் இந்த பெயரே உனக்கு இருந்திருக்காது இந்த பெயர் ஆள் கிடைத்திருக்காது உனக்கு தேன் தொட்டு வைத்தவர்கள் ஈவான் இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள் இங்கே வந்து அரபி மதரசாவை குறை இருக்கிறது என்பதிலே நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் யார் ஒப்புக்கொள்வார்களோ இல்லையோ குறைகள் ஏராளம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை எல்லோரிடம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அனாச்சாரங்கள் நடக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை வரதட்சணை கொடுமை இல்லை என்று சொல்லவில்லை நிக்காகிலே கூடாத காரியங்கள் இல்லை என்று சொல்லவில்லை போன்று ஆயிரம் ஆயிரம் நடக்கிறது தடுக்கத்தான் வேண்டும் அதற்காக மார்க்கத்தினுடைய அடிப்படையை உடைக்கத்தான் வேண்டுமா நிச்சயமாக இல்லை சோதர்களே மார்க்கத்தினுடைய அடிப்படையை பாதுகாப்போம் இந்த அடிப்படையிலே தராவி நம்முடைய இரவு காலத்தினுடைய தொழுகை மூலமாக அல்ல சந்தோஷப்படுகிறார் இருபது ரக்காத்து நின்று சொல்கிறோமே பகல் முழுவதும் நோன்பு நோக்கி வைத்து நோக்கி விட்டு பகல் முழுவதும் சூரியோதயத்திலிருந்து சூரியசாதிக்கிலிருந்து சூரியன் அஸ்தமாகும் வரை நாம் பசியாக இருந்துவிட்டு உண்ணாமல் பழகாமல் இருந்துவிட்டு கடைசியிலே இஷா மகிழ்வு தொழுத பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்திலே இஷா தொலை வருகிறது பிறகு தராவி வருகிறது அங்கே ஒரு ஆதினை வைத்து அவருக்கு பின்னால் நின்று இருபது ரெக்கார்டுகள் நின்று தொழுகிறோமே அல்லாஹ் சந்தோஷப்படுகிறாரே அதையா தடுக்க பார்க்கிறீர்கள் அதையால் நிறுத்த பார்க்கிறீர்கள் உங்களுக்கு வேறு விவாதமே கிடைக்கவில்லையா உங்களுக்கு வேறு பேச்சு கிடைக்கவில்லையா தயவு செய்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வேண்டாம் இந்த விபரீதமான போக்கு அல்ல உங்களையும் பாதுகாக்கட்டும் எங்களையும் பாதுகாக்கட்டும் உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை மட்டுமல்ல உலக மனித சமுதாயம் முழுவதையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சலாமத்து தரட்டும் நீதி நிலைநாட்டட்டும் நேர்மையை நிலைநாட்டட்டும் மனித சமுதாயம் உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்குரிய எல்லா நாட்டிலும் எல்லா தேசத்திலும் எல்லா பிரதேசத்திலும் எல்லா காலத்திலும் மனித சமுதாயம் முழுவதும் நாம் சுயநலமைகள் அல்ல நாம் சுயநலமைகள் அல்ல தெளிவாக சொல்லுகிறேன் சுயநலமைகள் அல்ல நாம் மௌத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் மௌத்துக்கு பிறகு அல்ல என்ன சொல்லுவானோ என்று பயந்து வாழ்கிறவர்கள் எனவே நாம் சுயநலமைகள் அல்ல உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை நீதியான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை வருவதற்காக பாடுபடுவோம் வாருங்கள் என்று உங்களையும் அழைக்கிறோம் நீங்களும் எங்களுடைய சேருங்கள் நாங்களும் உங்களுடனே சேர்கிறோம் நாம் சௌவா செய்து மீண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோமாக என்று கேட்டுக்கொண்டு இன்று காலை சுபுதொலைக்கு பிறகு உலமாக்கல் அடங்கிய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே இந்த மாநாட்டிலே எடுக்க வேண்டிய முடிவுகளை பற்றி அலசி ஆராய்ந்து நல்ல பல கருத்துக்கள் கொண்ட முடிவு அவர்களால் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பதினேழு முடிவுகளை நான் இங்கே வாசிக்கிறேன் இதை உலமாக்கல் சார்பிலே நான் இதை வாசிக்கிறேன் என்றால் அதை தாங்களும் அங்கீகரிக்கிறீர்கள் அதே நேரத்திலே இதிலே அமுல்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை இன்ஷால்லா இது அச்சின் மூலமாக வெளியே வரும் பொழுது அதை தாங்கள் பெற்று கட்டாயமாக அமல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானங்களை நான் வாசிக்கிறேன் இந்த தீர்மானங்களிலே நாம் பொதுவாக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்முடைய கடமைகள் அதே போல நாம் விட்டு நடக்க வேண்டிய ஒதுங்கி நடக்க வேண்டிய காரியங்கள் பிறகு நாம் நம்முடைய இஸ்லாமை பாதுகாப்பதற்கு அடிப்படையான காரியம் என்னவோ அந்த காரியங்கள் பிறகு நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு தேவையானவை தேவையான பொது விஷயங்கள் இவைகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கிற காரணத்தினாலே இது ஒரு முழுமையான தீர்மானமாக இருக்கிறது இதை இப்பொழுது நீங்கள் காதால் கேட்கிறீர்கள் பிறகு கண்ணாலும் பார்ப்பீர்கள் இதில் முதலாவது தீர்மானம் மார்க்கத்தில் கடமையான காரியங்களை மக்கள் செய்யவும் சுண்ணத்தை பின்பற்றி நடக்கவும் வட்டி மது லஞ்சம் ஊழல் விபச்சாரம் போன்ற ஹராமான கூடாத மற்றும் மார்க்கம் விரும்பாத அனைத்து காரியங்களை விட்டும் மக்கள் நீங்கி வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நமது உலமாக்கள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அதாவது அர்த்தம் என்ன ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை மென்மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி தீர்மானிக்கிறது அதற்கு உதவும் வகையில் நமது அரசு ஊரக மதுவிலக்கையும் அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்கிறது இரண்டு ஷரியத் தௌஹீத் சுன்னத் ஆகியவற்றுக்கு மாறான காரியங்கள் விதாத்துகள் கபறுகளில் செய்யப்படும் அனாச்சாரங்கள் பெண்கள் தியாரத்தில் உள்ள அத்துமீறல்கள் வரதட்சணை கொடுமைகள் மற்றும் நிக்காக போன்ற வைபவங்களில் கையாளப்படும் மார்க்கத்திற்கு முரணான அனைத்து காரியங்கள் இவற்றை தடுத்து நிறுத்த நமது உளமாக்கல் மென்மேலும் தமது பேச்சு எழுத்து பிரச்சாரம் ஆகியவற்றின் மூலம் உறுதியான முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் செயல் ரீதியாக முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு உறுதிப்பாட்டுடன் தீர்மானிக்கிறது மூன்று நாட்டிற்கும் மனித சமுதாயத்திற்கும் வேண்டிய பணிகளை அக்கறையுடனும் பொறுப்புடனும் செய்ய வேண்டும் எனவும் இதற்கு மாறாக நாட்டு ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வன்முறைகள் போன்ற எந்த காரியத்தையும் அனுமதிக்கக் கூடாது என்றும் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு ஒத்துழைக்கக் கூடாதென்றும் இம்மாநாடு ஏகமனதாக தீர்மானிக்கிறது நான்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு மாறான எந்தவித உள்சக்திக்கோ வெளிசக்திக்கோ இடம் கொடுக்காமல் நாம் அஹ்லு சுன்னத் வல் நான்கு மதுகுகளை மட்டும் பின்பற்றி கியாமத்து வரை இஸ்லாம் உருக்குலைவா உருக்குலையாமல் உருக்குலைந்து போகாமல் அதன் தூய வடிவில் பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் என்று இம்மாநாடு உறுதியாக தீர்மானிக்கிறது ஐந்து சுண்ணத்துவல் ஜமாத்திற்கு புறம்பான கொள்கை கொண்டு தாங்களும் வழிதவறி மற்றவர்களையும் வழிதவர தூண்டும் கூட்டத்தினர் இன்றே சௌபா செய்து நல்வழி அடைவார்கள் என்று இம்மாநாடு பூரணமாக நம்புகிறது துவாவும் செய்கிறது சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க ஆறு குரானும் ஹதீசும் அதன் அடிப்படையில் அமைந்துள்ள இஜ்மாவும் தியாசும் இஸ்லாமை இறுதி நாள் வரை அணுவளவும் மாறாமல் பாதுகாத்து வரும் கேடயங்களாகும் இதை நிராகரிக்கும் எந்த அமைப்புடனும் நாம் ஒத்துழைக்கவோ அவர்களை நமது தீனுடைய எந்த காரியத்திலும் கலந்து கொள்ளவோ அனுமதிக்க கூடாது என்று இம்மாநாடு திட்டவட்டமாக தீர்மானிக்கிறது ஏழு மேற்கண்ட அகலு சுண்ணத்துவ ஜமாத் கொள்கையில் மாற்று கருத்து கொண்ட யாரையும் நமது மஸ்ஜித்கள் அரபி மதரசாக்கள் குரான் மதரசாக்கள் எதிலும் எந்த வகையிலும் சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றும் பள்ளியில் பணியில் அமர்த்தக்கூடாது என்றும் நிர்வாகத்தில் இடம் கொடுக்கக்கூடாது என்றும் மேலும் அவர்கள் பொது இடங்களிலோ மகல்லாக்களிலோ பிரச்சாரம் செய்யவோ பேசவோ தவறான கருத்துக்கள் கொண்ட அவர்களது பிரசுரங்களை நூல்களை விநியோகிக்கவோ அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவர்களது பத்திரிகைகள் கேசட்டுகள் முதலியவைகளை நாம் புறக்கணிக்கிறோம் என்றும் இம்மாநாடு தீர்மானிக்கிறது எட்டு இமாம்களையும் நான்கு மதுகவுகளையும் ஏற்காதவர்கள் மஸ்ஜிதுகளிலும் வெளியிலும் பேசவோ பிரச்சாரம் செய்யவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்று போர்டு எழுதி எல்லா மசிதிகளிலும் பார்வையில் படும் இடத்தில் மாட்டி வைக்க வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானித்து நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொள்கிறது ஒன்பது அரபியில் உள்ள குரான் ஹதீஸை அரபி ஞானத்துடன் தான் விளங்க முடியும் என்பதால் அல்லாஹுவின் பயமும் அரபி மொழி யானமும் கொண்ட உலமாக்களின் வழிகாட்டுதலே மக்களுக்கு அத்தியாவசியம் என்பதை இம்மாநாடு வலியுறுத்தி தீர்மானிக்கிறது பத்து அடிப்படை மொழியறிவு கூட இல்லாமல் மனம் போன போக்கில் குரான் ஹதீஸிற்கு விளக்கங்கள் கூறுபவர்களை ஆளுங்கள் என்றோ அறிஞர்கள் என்றோ கூறுவது பொருந்தாது எனவே எனவே அவர்களை விட்டு நமது ஜமாத்துலமாவும் ஊர் ஜமாத்துக்களும் ஒதுங்கிக் கொண்டதாக இம்மாநாடு தீர்மானிக்கிறது பதினொன்று தசவுக்கும் சுலூக்கும் சரியத்தில் உள்ள வணக்க வழிபாட்டுக்கு உறுதுணையான ஒன்றாகும் என்பதையும் அதற்கென பைய வழி கையாளப்படுவதும் திகர்களின் மூலம் உயர்வு அடைவதும் நமது மேன்மைக்குரிய நல்வழி நடந்த மகான்களால் சரிகாணப்பட்டதாகும் என்பதால் முஸ்லிம்கள் அதை பின்பற்றுவது சிறப்பிற்குரியதாகும் என்று தீர்மானிக்கிறது பனிரெண்டு மதசார்பற்ற இந்திய நாட்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவது தவிர்க்கப்பட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் முன்வைத்து முஸ்லிம்கள் தங்களின் பர்சனல் லாவின்படி வாழ முழுமையாக அனுமதிக்கும் வகையில் உள்ள இந்திய சாசனத்தில் அதற்கு ஊறு விளைவிக்கும் எந்த சட்டமும் கொண்டு என இம்மாநாடு மத்திய மாநில அரசிடம் வேண்டுகோள் விடுப்பதுடன் அதிகாரப்பூர்வமாகவோ இஷ்டப்பட்டோ ஷரியத்துக்கு முரணான காரியத்தை எடுத்து நடக்க வேண்டும் என அரசு முடிவு செய்தால் முஸ்லிம்கள் அனைவரும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இச்சபை பகிரங்கமாக அறிவிக்கிறது பதிமூணு வக்ஃபு வாரியம் ஹஜ் கமிட்டி மற்றும் இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்களுக்கு அரசியல் சார்பற்ற இஸ்லாமிய பெரியார்களையும் உலமா பெருமக்களையும் நியமிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நிறுவனங்கள் முறைப்படி சீராக நடைபெற உதவும் என்பதை மத்திய மாநில அரசையும் இம்மாநாடு கேட்டுக் கொள்வதுடன் மதுரை மாநகரில் ஹஜ் கமிட்டியின் ஒரு சப் கமிட்டி அமைத்து அது இயங்குவதற்குரிய வசதியும் செய்து தர வேண்டும் சிறுபான்மை கல்வி சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நிதி உதவியை அளித்து சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர் கல்வியின் பயனை அடைய உதவும்படி தமிழக அரசை இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது பதினான்கு வரும் காலங்களில் நமது ஒற்றுமையை குலைக்கும் வகையில் எந்தவித காரியங்கள் வந்தாலும் நமது சுண்ணத்துவல் ஜமாத் பாரம்பரியத்தை கவனத்தில் கொண்டு நமது உலமாக்களின் சரியான வழிகாட்டுதலை மட்டும் பின்பற்றி நடப்பதெனவும் மாற்று கருத்துடையவர்களுக்கு நாமும் நமது சந்ததியினரும் எந்த வகையிலும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று அவ்வப்பொழுது அவர்களை அடையாளம் கண்டு அவர்களது குழப்பத்தை அகற்றி இஸ்லாமிய இனிய கொள்கைகளை இறுதி நாள் வரை உறுதியாக நிற்க பாடுபடுவோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வதென இம்மாநாடு திட்டவட்டமாக தீர்மானிக்கிறது பதினைந்து தெளிவான ஆதாரங்கள் உள்ள மசாலாக்களை கூட பிரச்சனைக்குரியதாக காண்பித்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்த ஒரு சாரார் தீவிர முயற்சி செய்து வருவதை எடுத்து வருவதை காண்கிறோம் இம்மாதிரி விஷயங்களை தெல்லத் ஆதாரங்களை இந்த இம்மாதிரி விஷயங்களில் தெல்லத் தெரிந்த ஆதாரங்களை நமது உளமாக்கல் தத்தமது இடங்களில் தமது ஆதாரப்பூர்வமான பேச்சுக்கள் ஜுமா பயான்கள் பிரசுரங்கள் தெரு பயான்கள் டேப் செய்யப்பட்ட கேசட்டுகளின் மூலமாகவும் தேவையான இடங்களில் எல்லாம் இதுபோன்ற ஷரியத் மாநாடுகள் மாநாடுகள் நடத்தியும் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வலுவான முயற்சியை துணிகரமாக மேற்கொள்ள வேண்டும் என உலமாக்களை இம்மாநாடு கேட்டுக் கொள்வதுடன் உலமாக்களும் நிர்வாகிகளும் ஆங்காங்கு நகர்ப்புறங்களில் மாதம் ஒரு முறையாவது மார்க்கு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் ஒரு இடத்தில் அமர்வுகள் அமர்வுகள் ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது பதினாறு மஸ்ஜிதில் மதரசாக்களில் சேவையாற்றி வரும் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் ஆசிரியர்கள் காலநிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஊதியங்கள் வழங்கிடவும் சலுகைகள் உரிமைகள் வழங்கவும் மஸ்ஜித் நிர்வாகிகளை இம்மாநாடு கேட்டுக் கொள்வதுடன் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசலின் இமாம்களுக்கும் அனைத்து அரபிக் கல்லூரிகளின் பேராசிரியர்களுக்கும் இலவச இல்லம் கட்டித்தந்து சரியத்திற்கு பாடுபடும் அந்த உலமா பெருமக்களின் வாழ்வு மேம்படைய மேம்பாடடைய வழி செய்யுமாறு இம்மாநாடு தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறது மேற்படி சேவையாற்றிடும் இமாம்களுக்கு அவர்களின் சேவையை மதித்து வேலை நீக்கம் போன்ற காரியங்களை தவிர்த்துக் கொள்ளவும் நிர்வாகிகளை இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது பதினேழு சுண்ணத்துவ ஜமாத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய ஆலிம்கள் மௌலிகளை நமது சுண்ணத்துவ ஜமாத்தை சார்ந்த மதரசாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சனதுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய பெயருடனே மதரசாக்களுடைய பட்டப் பெயர்களை சேர்த்துக் கொள்ள அனுமதிக்கக் கூடாது என்றும் இம்மாநாடு அரபி மதரசாக்களை வேண்டிக் கொள்கிறது பதினெட்டு இம்மாநாடு வெற்றிகரமாக நடக்க முயற்சித்த உலமா பெருந்தகைகள் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும்